நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கும் சேர்த்து நம்முடைய தாய்மார்களுக்கும் சேர்த்து சில விஷயங்களை மனதிலே இருத்தி வைக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லி நான் முடிப்பேன் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல இஸ்லாத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஆனால் அந்த அடையாளம் இஸ்லாம் அல்ல தாடி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தாடி இல்லை தொப்பி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தொப்பி அல்ல இந்த ஜுப்பா இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் ஜுப்பா இஸ்லாம் அல்ல இன்றைக்கு இதை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லை என்று சொன்னால் நாம் போய்கொண்டிருக்கிறதை அல்லாஹ் குரானையை கேட்கிறான் இந்த ஒரு வார்த்தை போதும் சோதர்களை குரான் ஆழமானது அழுத்தமானது குரானுடைய ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய கருத்தாழத்தை எடுத்து ஆராய்வோமே ஆனால் காலம் முடிந்து விடும் ஆனால் குரானுடைய கருத்து முடிவடையாது வாழ்க்கை முடிந்து விடும் ஆனால் குரானுடைய சொல்நயமும் பொருள்நயமும் முடிவடைகிற ஒன்றல்ல அப்படிப்பட்ட குரானை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த குரானுக்காக ஒரு மாணவர் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்ட வேண்டியது உண்மையிலே குரான் ஒரு விளங்க வேண்டிய ஒன்று மிக பல தடவைகளை நான் வருத்தத்தோடு என் மீதே வருத்தப்பட்டு நாமும் சொல்லுகிறோமே தவிர அந்த குரானை ஆய்ந்ததில்லையே குரானை ஆராய்ச்சிக்கு கொண்டதில்லையே குரானை வாழ்க்கையினுடைய ஒரு சாசனமாக நாம் கொண்டதில்லையே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் குரானுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும் குரான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது குரானை வேதம் என்று சொல்லி குரானை ஓதுதல் என்று சொல்லி அதை ஓதி ஒதுக்கிவிட்ட சமுதாயமே எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் பயணத்ததகபூன் நான் என்னுடைய சொல்லை ஓதி பார்ப்பதற்கும் ஊறி பார்ப்பதற்கும் மட்டுமே ஆக்கிவிட்ட சமுதாயமே நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் இன்னுகுவை இல்லாதிக்கிறீர்கள் ஆலமே இது மனித சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு போதனையாக வந்தது என்று வேறொன்றுமில்லை வேறொன்றுமில்லை என்றால் என்ன அர்த்தம் இது பேய் ஓட்டுவதற்கு வரவில்லை பிசாசு ஓட்டுவதற்கு வரவில்லை இது வெறும் வரக்கத்துக்காக வந்து வரக்கத்து இருக்கிறது யார் இல்லை என்று சொன்னது பிரியாணியில வாசம் இருக்கிறது யார் இல்லை என்று சொன்னது ஆனால் பிரியாணியை வாசனைக்காக சமைத்தவர்கள் உலகத்திலேயால் அவர் உற்பத்தியாகி இருக்கிறார்களா சாப்பிடவில்லை என்ன கேட்டா பிரியாணியில நல்ல வாசனை வருதுங்கல்ல அது போதும் சோதரர்களே பிரியாணியினுடைய வாசனைக்காக சமைத்தவர்களை பார்க்க முடியாது அல்லவா அதே போல இந்த குரானை அதனுடைய வெறும் அதாவது சில உலகாதாயங்கள் தேடிக்கொள்வதற்காக யாராவது அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பச்சையாக சொல்ல விரும்புவேன் அது நம்முடைய குரானுக்கு செய்கிற துரோகம் சகோதரர்களே சாதாரண விஷயம் அல்ல இது உலக மக்களுக்கு திக்ராக வந்திருக்கிறது படிப்பனையாக வந்திருக்கிறது போதனையாக வந்திருக்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறது பிறந்தால் எப்படி இருந்தால் எப்படி இறந்தால் எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழ்க்கை முடிந்தால் எப்படி ஆண் எப்படி பெண் எப்படி பெரியவர்கள் எப்படி சிறியவர்கள் எப்படி வியாபாரம் எப்படி உத்தியோகம் எப்படி உழைப்பு எப்படி உழைப்பது எப்படி நிற்பது எப்படி படுப்பது எப்படி அத்தனைக்கு வழி வழிகாட்டியாக குரான் வந்திருக்கிறது ஆலமி இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் அமெரிக்காவினுடைய உச்ச ஸ்தானத்திலே இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய ஆகச் சிறுவராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக வந்திருப்பது இந்த குரான் ஆனால் குரானை நாம் மறந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த சமுதாயத்துக்கு குரானுடைய போதனைகளை எடுத்து ஓதுவதற்காக வேண்டி அதை எழுத்தாக ஓதி கராத்தின் மூலமாக ஓதி அதன் மூலமும் கவர்ந்து அதனுடைய அழுத்தங்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து இந்த குரான் மஜிலிஸ் இதை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது இந்த குரான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது அந்த வழிக்கு சேர்த்து அல்ல என்ன பெயர் வைத்தான் தெரியுமா சோதர்களே வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய பரதான துவா ஒன்றே ஒன்றுதான் ஒரு துவா செய்வது பரது மற்ற துவாவெல்லாம் நாம் விரும்பினால் செய்யலாம் செய்வது நல்லது ரசூலுல்லா இசல்லாசன் செய்தார்கள் செய்ய வேண்டும் என்னென்ன துவா செய்தார்கள் தெரியுமா ஒரு தடவை யாராவது ஒரு தலைப்பு இப்படி கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேச சொல்ல வேண்டும் ரசூலுல்லா இசல்லா செய்த துவாக்கள் எப்படி யாபகம் வந்ததுனால சொல்லுகிறேன் அல்லாஹும் அல்லா திசரி தாலை நாம் அல்லா யஹாஃபுக வலா இது ஒரு துவா ரசூல் துவா செய்தார்கள் எக்கச்சக்கமான துவாக்கள் அதிலே யார் கேட்டார்களோ கேட்டது யாருக்கு ஞாபகம் இருந்ததோ அதுதான் அதிசயில கிடைக்கிறது ரசூலுல்லா செய்த துவாவை காதிலே கேட்காமலே கூட எத்தனையோ துவாக்கள் செய்திருப்பார்கள் அதிலே நிறைய துவாக்களிலே ஒரு துவா அல்லாஹும் அல்லா துசல்லி தாலே நாம் அல்லா காப்பு கவலா ஏராமனா யா அல்லா மீது சாட்டி விடாதே யாரை சாட்டி விடாதே மல்லாய ஹாஃபுக்க உன்னை பயப்படாதவர்களை வலா இரஹமனா எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்களுக்கு அதிகாரிகளாக ஆக்காதே இந்த இருந்து இது புரிகிறது அல்லவா என்ன புரிகிறது அதிகாரியாக வருகிறவருக்கு முதலில் இருக்க வேண்டிய அம்சம் அல்லாஹனுடைய அச்சம் இரண்டாவது இருக்க வேண்டிய அம்சம் யாரின் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவரின் மீது இறக்கம் ஒரு பக்கம் அல்லாஹனுடைய அச்சம் இருக்க வேண்டும் அவருக்கு அல்லாஹனுடைய அச்சம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படியும் நடந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடவும் கூடாது அதே நேரத்தில் அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணத்தினாலே மனிதர்களை போய் நெருக்கவும் கூடாது ஒரு பக்கம் அல்லா யஹாஃபுக்கு உன்னை பயக்காதவர்களாக இருக்கக்கூடாது வலா இரஹமுனா எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களாக இருக்கக்கூடாது ஆக அதிகாரியாக யார் வந்தாலும் சரி அவர் ஊருக்கு அதிகாரியாக வந்தாலும் சரி அவர் விஏஓவாக இருந்தாலும் சரி அல்லது இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய அச்சம் இரண்டாவது தகுதி மனிதர்கள் மீது யார் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவர்கள் மீது இரக்கம் இந்த இரண்டு தகுதியும் அவருக்கு இருந்தால் உலகத்துடைய நிர்வாகத்தை அவர் சரியாக நடத்த முடியும் இந்த அல்லாஹனுடைய அச்சம் என்று சொல்லுகிற வேலையில ஒன்றை கவனிக்க வேண்டும் சகோதரர்களே சொன்னார்கள் ஹிக்மத்திலேயே சொன்னா நுண்ணறிவு மகா பெரும் மேதாவிலாசம் அறிவு ஞானம் பொக்கிஷம் அறிவு பொக்கிஷம் அறிவு சுரங்கம் என்றெல்லாம் சொல்லுவதற்கு தகுதி படைத்த முதல் காரியம் எது என்று சொன்னால் ஹெக்மதி ஹெக்மத்தினுடைய தலை மகாபத்துல்லா அல்லாகவே அஞ்சுவதுதான் அவர் அல்லாகவே அஞ்சுகிறார் என்றால் மற்ற ஹெக்மத்தெல்லாம் தானாக வரும் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி அதிகாரிகளை நடத்த வேண்டும் எப்படி கீழுள்ளவர்களை நடத்த வேண்டும் எப்படி மேலுள்ளவர்களுக்கு பணிய வேண்டும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே முதல் காரணம் இதுதான் அல்லாஹருடைய அச்சமில்லை அல்லாஹருடைய நம்பிக்கையும் இல்லை எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு துவாக்கள் ஆழமானவை உள்ளவை மிகவும் பொருத்தமானவை அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலிசலம் நமக்கு வழிகாட்டினார்கள் குரானின் மூலமாக வழிகாட்டினார்கள் குரான் நமக்கு ஒரு துவாவை நம் கடமையாக்கி இருக்கிறது என்ன ஒரு துவா இது தினசராத்தல் புஸ்தத்தை ஒவ்வொரு தொழுகையினுடைய ரக்காத்திலும் ஓத வேண்டும் ஒன்று நாமே ஓதுகிறோம் அல்லது இமாம் ஓதுகிறார் இமாம் ஓதுவதும் நாம் ஓதுவது போலதான் நமக்கு நமக்கு சேர்த்துத்தான் இமாம் ஓதுகிறார் மன் கானலகு இமாமுன் ஃபக்ரா அத்துல் இமாமி கராத்துல்லகு யாருக்கு இமாம் இருக்கிறாரோ இமாமுடைய கிராத் பின்னால் உள்ளவருக்கும் கிராத்து தான் இமாம் ஓதுவது நமக்கும் தான் எனவேதான் நாம் ஆமீன் சொல்லுகிறோம் ஆக ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாம் நேரடியாகவோ அல்லது இமாமின் மூலமாகவோ சூரை பாத்தியா ஓதியே ஆக வேண்டும் சூரை பாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை சூரை பாத்தியாவுடைய கடைசி இதுதான் தினசுராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு சிராத்த முஸ்தகீம் காட்டுவாயாக தீனுக்கு அல்லாஹ் சேர்த்து மொத்தமாக வைத்த ஒரு பெயர் சிராத்தி முஸ்தகை நேரான பாதை நேரான பாதை எதற்கு நேரான பாதை எல்லோருக்கும் நேரான பாதை இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த தீன் ஆகிறது இந்த குரான் ஆகிறது அக்குவமான பாதை அக்குவம் என்று சொன்னால் நடுநிலையான பாதை ஒரே ஒரு ஒரு புறம் அது கூடுதலாகிவிடவோ அல்லது ஒரு புறம் அது குறைவாகிவிடவோ கூடாது நடுநிலையாக போய்கொண்டே இருக்க வேண்டும் சென்ட்ரலிலே போய்கொண்டே இருக்க வேண்டும் மத்திய பாகத்திலே போய்கொண்டே இருக்க வேண்டும் ஓரத்துக்கு போகக்கூடாது ஓரத்துக்கு போனால் அது விழுந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சிராத் இது பாதை முஸ்தகில் நடுநிலையான பாதை அக்குவமான பாதை அந்த பாதை யாருடைய பாதை அண்ணன் தாலை சிம்மினன் நபிஜீன் அவர் சித்திகேன் அவர் ஷோதாய் சாலஹின் நபிவார்களுடைய பாதை சித்தீக்கனுடைய பாதை சுகதாக்களுடைய பாதை சாலஹினுடைய பாதை எனவே இஸ்லாம் என்பது மனிதன் வாழ வேண்டிய பாதை சோதர்களே இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல ஏதோ மசிதுக்கு போய்விட்டு வந்து விட்டோம் நம்முடைய வேலை முடிந்து விட்டது மசிதுக்கு வெளியே வந்த பிறகு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று ஒருவர் நினைப்பாரையானால் அவருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை சோதர்களே ரமலானுக்கு பிறகு என்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று நினைப்பாரே ஆனால் அவருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லாய் சல்லா சொல்லி இருக்கிறார்கள் ஒரு இடத்திலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறார்கள் மல்லம் தல்தது சலாத்து மல்லம் தன்ஹோ ஸலாத் அல் ஃபஹ்ஷாய் இவர் முன்கர் யாருடைய தொழுகை கெட்ட காரியத்தை விட்டு அவரை தடுக்கவில்லையோ யாருடைய தொழுகை கெட்ட காரியத்தை விட்டு அவரை தடுக்கவில்லையோ லம் யஸ்தத் மேலாஹி இல்லா போதா அவர் மார்க்கத்தை விட்டு இன்னும் தீனை விட்டு அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டே போவார் சோதர்களே தாய்மார்களை கவனியுங்கள் நாம் தொழுகிறோம் ஆனால் நம்முடைய தொழுகை நம்முடைய கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கவில்லை அவர் வீட்டுக்கு போனவே தான் என்ன பழக்கப்படி என்ன பாவங்கள் செய்கிறாரோ அந்த பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு தாய் வீட்டிலே தொழுகிறார் ஆனால் வீட்டிலே பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதிக்கிறார் பார்க்கக்கூடாதவை பார்க்கதை அனுமதிக்கிறார் கேட்கக்கூடாததை கேட்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே குழந்தைகள் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே கணவர் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே சகோதர சகோதரிகள் தொழுகாமல் இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சாமல் இருக்கிறார்கள் அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் நான் சொல்லவில்லை தாய்மார்களே அல்லாஹ் சொல்லுகிறார் ரசூலுல்லாய் சல்லா சொல்லுகிறார்கள் அவருடைய தொழுகை அவரை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கும் என்று சொன்னார் நம் எஸ் அல்லாஹி இல்லா போதான் எனவே இஸ்லாம் என்பது தொழுகையோடு முடிந்து போகிற ஒரு சடங்கல்ல தொழுகையே சடங்கல்ல ஆனால் தொழுகையோடு முடிந்து போகிற சடங்கல்ல ரமலானோடு முடிந்து போகிற காரியம் அல்ல நோன்போடு முடிந்து போகிற காரியம் அல்ல ஜக்காத்து கொடுத்து விட்டேன் என்னுடைய வேலை முடிந்து விட்டது ஹஜ்ஜு செய்து விட்டேன் என்னுடைய வேலை முடிந்து விட்டது இல்லை சகோதரர்களே இஸ்லாம் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மோடு சேர்ந்து இணைந்து நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி குரான் என்பது நம்மோடு சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி எங்க வாட வைக்கும் சாதாரண முதல் இஸ்லாம் தொடுகிறது எதை தொடுகிறது தெரியுமா சோதர்களே மனதை தொடுகிறது இன்றைய இஸ்லாம் அதிலும் இளைய தலைமுறையை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை மற்ற உறுப்புகளை தொடுகிறதோ என்னவோ ஆனால் மனதை தொடுவதில்லை இஸ்லாம் தொட விரும்புகிறது முதலிலே மனதை தொட விரும்புகிறது சரித்திரத்தை புரட்டுங்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வாழ்ந்த காலத்துக்கு வாருங்கள் இது பார்க்கக்கூடாது அன்றைய காலத்துக்கு வர வேண்டும் அவர்கள் பிறந்த நாடு அவர்கள் பிறந்த தேசம் அவர்கள் பிறந்த சூழ்நிலை உலகத்திலேயே ஆகப்பெரிய அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்த அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை மக்காவுடைய சூழ்நிலை சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெற்றெடுத்த குழந்தைகளை தங்களுடைய பெண்களை பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கல்பனமாக இருந்திருக்க வேண்டும் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியம் இருந்த காலத்திலே ரசூலுல்லா இசல்லாச பிறந்தார்கள் ஆனால் பிறந்து அவர்களுக்கு வியாபாரத்தை பற்றியோ மக்களை பற்றியோ எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் நீங்கள் ஆராய் செய்தீர்களே ஆனால் மனிதர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற முயற்சி தான் அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய முயற்சி மனிதர்களை தொட்டார்கள் மனிதர்களுடைய இதயங்களை தொட்டார்கள் முதலிலே சொன்னார்கள் லா இலாக எந்த சக்தியும் எதையும் செய்வதில்லை செய்வதானால் அல்லாஹ் செய்கிறான் முதல் அனாச்சாரம் இதுதான் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறொன்றை நம்புவது சோதர்களை இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ரப்பாக அல்லாவை ஏற்றுக்கொள்வது அதுவும் கட்டாயம் நம்முடைய ரப் அல்லா இது ஒன்றும் கட்டாயம் இன்னொன்றும் கட்டாயம் அத்தோகையீடு சில இபாதத் நாம் என்ன காரியங்கள் செய்கிறோமோ அது இபாதத்தும் இபாதத்தோடு சேர்ந்த மற்ற காரியங்களும் ரப்பு எப்படி சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கு மாறாக செய்தால் இபாதத்திலே சீர்க்கு செய்தவர்களாக அல்லாவை நாம் இரண்டு இரண்டு சொல்லவில்லை ஆனால் இபாதத்திலே சீர்த்து செய்கிறோம் இபாதத்தும் ரப்புக்குத்தான் நம்முடைய மாமலாத்தும் ரப்புக்குத்தான் நம்முடைய கொடுக்கல் வாங்கலும் ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய வியாபாரம் ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய உடை நடை பாவனையும் ரப்பு சொன்னபடிதான் ஆண்களும் ரப்பு சொன்னபடிதான் பெண்களும் ரப்பு சொன்னபடிதான் ரப்பு எப்படி சொல்லுகிறானோ அப்படி நடப்பதற்கு பெயர் இஸ்லாம் ஒரு புறம் தௌஹீதத்தில் ருபுவியத் இருக்க வேண்டும் இன்னொரு புறம் தௌஹீதத்தில் இபாதத் இருக்க வேண்டும் யாபம் நீங்கள் சகோதரர்களே இன்றைக்கு தௌஹீதத்தில் ருபுவியத்தை ஓரளவு நாம் யூகிக்கிறோம் ஆனால் தௌஹீதி இபாதத்தை பற்றி நாம் கவனிப்பதில்லை நம்முடைய வியாபாரத்தை கூட நமக்கு ரப்பாக நாம் நினைத்து விடுகிறோம் நம்முடைய செல்வத்தை நமக்கு ரப்பாக நாம் நினைத்து விடுகிறோம் இந்த செல்வம் தான் என்னை ஆக்குகிறது இந்த செல்வம் தான் என்னை அழிக்குகிறது சோதர்களே செல்வம் ஆக்குவதும் இல்லை அழிப்பதும் இல்லை சொல்ல போனால் செல்வம் தானே ஆகுவதும் இல்லை அழிப்பதும் இல்லை ஒரு ஒரு தடவை ஒரு ஹதீசில இருப்பதாக ரசூலுல்லாய் சொன்னதாக ஒரு கிதாபில பார்த்தேன் அல்லாஹ் கேட்கிற கேட்கிறானாம் நான் மடையர்களுக்கும் ரிஸ்க் தந்திருக்கிறேன் எதற்கென்று தெரியுமா எத்தனையோ பேர் உலகத்திலே அவர்கள் பள்ளிக்கூட பக்கம் கூட போயிருக்க மாட்டார்கள் பட்டங்கள் வாங்கி இருக்க மாட்டார்கள் பள்ளிக்கூடம் போனால் தானே வாங்குவதற்கு பறக்க விடுகிற பட்டம் வேண்டுமானால் பார்த்திருப்பார்கள் ஆனால் பட்டமாக எதையும் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பல பெருந்தனக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன் கையெழுத்து போட தெரியாது கையெழுத்து போட தெரியாது சில பேர் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலையை கையெழுத்து போடுவதுதான் ஆனால் சம்பாதிப்பது குறைவு போட்ட கையெழுத்து ஒரு கையெழுத்து பத்து ரூபா வச்சிருந்தா கூட எவ்வளவு மாசம் வந்திருக்கும் ஆனா கையெழுத்தா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சம்பாதித்தது குறைவு இவருக்கு கையெழுத்து போட தெரியாது ஆனால் இவரிடத்தில் ஏராளமான பேர் கையெழுத்து போடுகிறவர் வைத்திருக்கிறார் ஏராளமான பட்டதாரிகள் அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் இவர் பட்டத்தை பார்த்தவரே இல்லை எப்படி விசு கிடைத்தது இவர் என்ன அவ்வளவு அறிவாளியா அல்லாஹ் கேட்கிறானாம் நான் அகமக்குகளுக்கு ஏன் ரிஸ்க் தருகிறேன் தெரியுமா அகமக் என்று சொன்னால் அரிய அரிய மடையர்கள் அவர்களுக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனாலும் பெரிய செல்வந்தர்கள் ஏன் தருகிறேன் தெரியுமா ஹத்தா யாலமல் ஆக்கையில ஹத்தா யாலமல் ஆக்கிலும் அந்த ரிஸ்க லைசபி அறிவுள்ளவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ரிஸ்க் தங்களுடைய திறமையை கொண்டு வருவதில்லை என்று புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் மடையர்களுக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கிறேன் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரிஸ்குக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அதனாலே அறிவு வேண்டாம் என்று சொல்வதில்லை அறிவு என்பது வேறு இரணம் என்பது வேறு அறிவு என்பது வேறு சோர் என்பது வேறு சக்தி என்பது வேறு இரணம் என்பது வேறு அல்லாஹ் கொடுத்தால் தானே நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு காரிலே போகிறார் விருந்துக்கு போகிறார் காரிலே போகிறார் விருந்துக்கு போகிறார் கல்யாண வீட்டிலே ஒரு நேர சாப்பாடு நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒரு நேர சாப்பாடு நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் போய் முதலாளியும் சாப்பிடுகிறார் டிரைவருக்கு போன உடனே சொல்லியிருப்பாரு பாப்பா நீ முதல்ல சாப்பிட்டு வந்து காரில் உட்காந்துக்க ஏன்னா இவர் போகும்போது டிரைவர் சாப்பிட்டு இருக்கணுமா இல்லையா சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இவர் எப்படி வீட்டுக்கு போய் சேவார் அதனால டிரைவருக்கு தெரியும் முதலாளி போறதுக்கு முன்ன அவர் போய் சாப்பிட்டு வந்திருப்பார் யாராவது கேட்டா நான் இந்த கார் ரயில்னு சொல்லுவார் உடனே விட்டுருவாங்க இப்ப அந்த பக்கம் எஜமான் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் கோடீஸ்வரர் இந்த பக்கம் என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த கார் டிரைவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த கார் டிரைவர் என்ன சாப்பிடுகிறான் அந்த நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் சாப்பாட்டை ரெண்டு மடங்கு சாப்பிடுறாரு போல இருக்கு அவ்வளவு சிக்கன் அவ்வளவு மட்டன் பிறகு என்னங்க இருக்கு அதுக்கு அந்த சாப்பாட்டை தள்ளுறதுக்கு என்னென்னவோ புளி வகை இனிப்பு வகை அந்த வகை இந்த வகை கடைசியில வாழைப்பழம் அவர் டிரைவர் சாப்பிட்டது எட்டு வாழைப்பழம் தான் கடைசியில இந்த பக்கம் வைக்க சொன்னார் இந்த பக்கம் வைக்க சொன்னார் இப்படி மாத்தி மாத்தி எட்டு வாழைப்பழம் இவர் முதலாளி என்ன சாப்பிடுறாரு தெரியுங்களா எஜமான் நான் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் அதனால எனக்கு வெஜிடேரியன் கொடுங்க அந்த வெஜிடேரியன்ல எந்த வாசம் நெய் வாசம் இருக்கக்கூடாது தயிர் வாசம் இருக்கக்கூடாது பால் வாசம் இருக்கக்கூடாது எந்த வாசனையும் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் இதுக்கு பதிலாக வைக்கப்புல் சாப்பிடலாம் இந்த வாசனையே இல்லாத சோறாது டாக்டர் பச்சையா சொல்றாரு இதெல்லாம் சேர்த்தக்கூடாது பின் என்ன சார் சாப்பிடுறது ஒரு டாக்டர் சொன்னாரா நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் ஏன்னா கடைசி நேரத்தில் நீ கொஞ்சம் சந்தோஷமா போகணும் போகும்போது இப்படி காட்டி போக கூடாது ஆமா ரொம்ப பேர் செஞ்சிடறாங்க என்னப்பா பயங்கரம் ஒரு சாடையில முடிஞ்சு போச்சு வயசே முடிஞ்சு போச்சு எல்லா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாராம் பேஷண்ட்டுக்கு பாருங்க ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஆனா சப்பாத்தின்னு சொல்ல விளையாட்டு பெருசு பெருசா போட்டு சாப்பிட கூடாது அதனால இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இப்படி கையை காமிச்சு சொன்னாரு இப்படி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த அளவு சப்பாத்தி எண்ணெய் இல்லாது எண்ணெய் இல்லாத ரெண்டு சப்பாத்தி இவர் கேட்டாலும் கடைசி போகும்போது சார் சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா உண்மையில நீங்க நல்லா யாராவது யாரும் குரல் நினைச்ச கூடாது எனக்கும் டாக்டர் தான் சொல்றாரு எனக்கும் தான் சொல்றாரு டாக்டர் ஆனா அது சில பேர் ரிஸ்க் துரத்துறாங்க சில பேர் ரிஸ்க் துரத்துது நான் சொல்லுவேன் பிரியாணி அவளை துரத்துது சில பேர் பிரியாணி துரத்துறாங்க எங்க போனாலும் இப்ப கூட அவர் ஜெயலலிதா சாப்பிட்டா ராத்திரிக்கு ஒண்ணுமே வேணாம் விசேரி வெறும் விசேரினா ஆமா சும்மா கொஞ்சம் போற இடத்துல எல்லாம் கமல துரத்துது ஆனால் சோதர்களை ஒன்னது இருக்கு நம்ம சாப்பிட்டுக்கிறோம் எல்லாம் வைக்கிறது நாடுது சில சமயத்துல வியாதிக்காரங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்றேன் அதீஸ் யாபகத்தில் இல்லை எனக்கு இபாரத்தை வாசனை யாபகத்தில் இல்லை ஆனா ஒரு சுப செய்தி சில பேருடைய அந்தஸ்தை அதான் உயர்த்த நாடுகிறான் சோழி வியாதிக்காரர்கள் மட்டும் கேளுங்க தாய்மார்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு அம்மா கேட்டு போகும்போது நீங்க சர்க்கரைக்கு என்ன செய்றீங்கன்னு அந்தம்மா சர்க்கரைக்கு எந்த டாக்டர் பாக்குறீங்க சர்க்கரைக்கு என்ன செய்யும் அந்தம்மா சொல்றது நான் ரேஷன் கடையிலே வாங்கிக்கிறேன் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு சர்க்கரை சாதாரண சர்க்கரை என்ன செய்யணும் எல்லாருக்கும் வழங்க சர்க்கரைக்கு என்ன மாதிரி செய்றீங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருச்சு இப்ப பொம்பளை பேசிக்கிறாங்க அந்த அம்மாக்கு ஹை பிரஷரா இந்த அம்மாக்கு லோ பிரஷரா ஏபிசிடி தெரியாது ஆனா ஹை லோ தெரியும் சுகர் தெரியும் டயபிட்டிஸ் தெரியும் இதெல்லாம் தெரியும் எல்லாம் ஏன்னா காலம் அப்படி இருக்கு காலம் அப்படி அப்படி பெண்கள்லயும் நிறைய பேர் வியாதியஸ்தர் இருக்கிறாங்க பிரஷர் காரங்க சுகர் காரங்க சால் காரங்க ஆக மொத்தத்துல நம்ம ஈரோடு உமர் பாருங்க சொல்லுவாரு ஒரு மலிவு கடையே உள்ள இருக்கு சக்கரை உப்பு அது இது இப்ப உப்பு பஞ்சம் வரப்போகுது உப்பு உடல்ல இருந்தா நல்லது இதெல்லாம் இருக்கு இந்த அம்மாவுக்கு நான் சொல்ல வர்ற யாருக்கு வியாதி இருக்க தாய்மார்களை நீ கொஞ்சம் கேளுங்க சில பேருடைய அந்தஸ்தை அல்லா உயர்த்த விரும்புகிறான் ஆனால் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட அமல்கள் இல்லை அந்தஸ்து உயர்த்துவதற்கு அமல்கள் வேண்டும் அல்லவா அமல்கள் இல்லை என்ன செய்வது அல்லாஹ் பார்க்கிறான் இவருக்கு ஒரு நீண்ட வியாதியை கொடுத்து விடுகிறான் அந்த வியாதியில அவரை சபரி செய்ய வைக்கிறான் அதன் காரணமாக அவர்களை அந்தஸ்து அல்ல உயர்த்தி ஆக்குகிறான் வியாதியஸ்தர்களை சபரி செய்யுங்கள் பூமியினுடைய இரண்டு காலம் நல்லது மூமின் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமின் சுகப்பட்டாலும் அவருக்கு நல்லது மூமிக்கு இரணம் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூமிக்கு மரணம் கிடைத்தாலும் அவருக்கு நல்லது மூமி இருந்தாலும் அவருக்கு நல்லது மூமி ஏதாலும் அவருக்கு நல்லது ஏனென்றால் இரண்டும் அல்லாவுக்காக வியாதி வந்தால் அவர் இதுதான் சொல்லுவார் அல்லாஹ் என்னை சோதித்திருக்கிறார் இஸ்லாமின்படி அமல் செய்தால் வியாதி வராது என்று சொன்னால் எல்லா இஸ்லாமின்படி அமல் செய்வார்கள் சில பேர் இப்படி நினைக்கிறாங்க இஸ்லாத்தின்படி அமல் தொழுதால் ரிஸ்க் அதிகமாகுங்கிறது உண்மை ஆனால் தொழுபவர்களையும் அல்லாஹ் சோதிப்பார் என்பதும் உண்மை தொழுதவங்க எல்லாத்துக்கும் ரிசுக்கு லேசா கிடைச்சதுன்னா அவ்வளவு பேர் பள்ளியில் இருப்பாங்க உங்களுக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தங்க வீட்டுல காலையில் தலைமாட்டு ஆயிரத்தி ஒரு ரூபாய் இருக்கு இதெல்லாம் பதிவு தொழில் வந்து தலைமாட்டை என்ன இருக்குது ஆயிரத்தி ஒரு ரூபாய் யார் தொழுது வர மாட்டாங்க எல்லாரும் வந்துருவாங்க தொழுக வந்தவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் என்பது உண்மை அதே நேரத்தில் சோதிப்பார் என்பது உண்மை அல்லாஹ் சொன்னபடி நடந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடை கொடுப்பார் என்பது உண்மை அதே நேரத்தில் அல்லாஹ் சோதிப்பார் என்பது உண்மை இவர் உண்மையிலேயே எனக்கு இபாதத்து தான் செய்கிறாரா அல்லது என்னை தட்டி கொட்டி பார்க்கிறாரா இன்னகும் எக்கீதூன கைதம் வாக்கீது கைதா அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்தில் சொல்லுகிறான் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் இல்லவும் எக்கீதூன கைதா சோ அப்படி எல்லாம் செஞ்சுட்டு குரான வச்சு அதை வச்சு அதை ஊதி வச்சு பொருத்தி வச்சு எல்லாம் பார்த்து செஞ்சுட்டேன் செய்யறத நீ இதோட கட் பண்ணிக்க கலந்துக்க நான் மற்றதெல்லாம் என் சௌரியத்துக்கு செய்யறேன் ஒரு கல்யாணம் நடக்கும்போது போய் பாருங்க முதல்ல எல்லாம் வச்சு அதை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஆகுது அதை தோதிட்டீங்கல்ல நீங்க வெளியே போயிட்டீங்க நாங்க வேற என்னென்ன செய்யணும் அவ்வளவு செய்வோம் என்ன எத்தனை வகைகள் சோதர்களே அதிலும் இன்றைய காலத்திலே கல்யாணங்கள் விசேஷங்கள் என்பது தங்களுடைய ஸ்டேட்டஸ் தங்களுடைய தகுதியை காண்பிப்பதற்காக யாருக்காவது பிரயோஜனமாக வேண்டுமே நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்பட மாட்டீர்களே பதினைந்து ரூபாய் பத்திரிகை யாருக்கு பிரயோஜனம் சோழர்களே ஒரு பத்து பதினைந்து ரூபாய் இருபது ரூபாய் இன்னாருக்கு இன்னாருக்கு கல்யாணம் இருபத்தஞ்சு வயசா கார்டு எழுதுனால இந்த கல்யாணம் பண்ணி அவங்க அதைத்தான் செய்ய போறாங்க நீங்க இருபத்தஞ்சு ரூபாய் பத்திரிகை எடுத்தா கல்யாணம் பண்ணி அதான் செய்ய போறாங்க வித்தியாசமே கிடையாது சகோதரர்களே நீங்க ஏழை வீட்டுல போய் பாருங்க அங்கேயும் குழந்தை வரிசையா பறக்குது இங்க போய் பாருங்க இங்கேயும் குழந்தை வரிசையா பறக்குது வித்தியாசமே கிடையாது இருபத்தஞ்சு வயசா காலத்துக்கும் அதே மரியாதை தான் இருபத்தஞ்சு ரூபாய் பத்திரிகைக்கும் அதே மரியாதை தான் ஏன் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் ஏழை கையில கொடுத்து பாருங்களேன் ஒரு நாள் திருச்சியில அந்த தெப்பக்குளத்து பக்கத்துல ஒரு பள்ளிவாசு அந்த பள்ளிவாசு பக்கம் போய் நான் இப்போ சில்லற காசு வைக்கிற பழக்கம் இல்லை பழக்கம் இல்லைன்னு ஜோபில இருக்குதுன்னு வைக்கிறது இல்லை அன்னைக்கு ஒரு ஆசை எங்க கடைக்கு போய் சில்லற காசு கொடுத்தாரு பாக்கெட்ல இருந்துச்சு சரி இன்னைக்காவது ஒரு ஏழை கொடுப்போம் தர்மம் செய்வோம் நம்மள பாராலே சில பேர் நினைக்காங்க இவங்க எல்லாம் வசூல் தான் வருவாங்க ஏன்னா மதுரசாங்கிற பேர்ல இருந்தாலே அது வசூல் பண்ணுவாங்கன்னு ஒரு நினைப்பு அப்படி இல்ல நான் மாணவர்கள் சொல்றது இருக்கிறதுல ஏதாவது தர்மம் பண்ணுங்க வாங்கியே பழகாதீங்க கொடுத்தும் பழகுங்க ஒரு ஒரு நாள் உள்ள வந்துட்டாரு மதுசாவுக்குள்ள அவர் ஏதோ பாவம் பிச்சைக்கா போல இருக்கு ஏதோ மதுசாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு எல்லா பையனும் போயிட்டான் அடே இது மதுரசா உள்ள வராது மதுரசா உள்ள வராது என்ன இருக்கா இருக்கிறாசுக்கு ரசீது போட்டு வாங்கிடுவாங்க சொல்றதே இதான் சொல்ல மதுரசா உள்ள வராது அப்ப என்ன அர்த்தம் இங்க மதுரசால நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம் உன்ட்ட இருக்கிறதையும் வாங்கிடுவோம் இதான அர்த்தமாகுது மதுரசாலையும் கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க வரும் சோதர்களே எங்க உலமாக்களும் கொடுக்கணும் அல்லாவுடைய கிருபை இன்னைக்கு அல்ல உலமாக்களும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களா ஆயிட்டாங்க அல்லாஹ் கொடுக்கவும் செய்யலாம் நான் சொல்லிக் கொண்டு வந்தது இருக்கு அனாச்சாரங்கள் என்று சொல்லும் போது இந்த திருமணத்திலே இது போன்ற விசேஷங்களிலே எங்களுடைய தகுதியை நிர்ணயிப்பதற்காக வேண்டி வீண் செலவு செய்யப்படுகிறது அது ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமே அன்னைக்கு நானும் கொடுக்கலாம்னு நினைச்சு பாக்கெட்ல கைவிட்டேன் சில்லற காசு இருந்துச்சு எங்கேயோ கடைக்கு போயிருந்தது கொடுத்து சில்லற காசு இருந்துச்சு அதனால கைவிட்டேன் கைவிட்ட காசு வந்துருச்சு இப்படி எடுத்து பாக்குறேன் அஞ்சு ரூபாய் காசு ஆஹா போச்சு எப்படி கொடுக்குறது ஒரு ஆளுக்கு எட்டனா கொடுத்தா பெருசு ஒரு ரூபா கொடுத்தா அதை விட பெருசு அஞ்சு ரூபாய் காசுங்க அது பார்த்தா எட்டனா அளவுதான் இருக்கு நம்ம நாட்டுடைய விவேகம் ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்க மாட்டேங்குது கண்ணு தெரிஞ்சாதான் ரெண்டு ஒண்ணும் தெரியும் இல்லாட்டா ஒரு தெரியாது இது ரெண்டா ஒண்ணான்னு தெரியாது இதே போல அந்த காசு எட்டனா விட கொஞ்சம் மொத்தமா இருக்குதுன்னு அன்னைக்கு தான் எனக்கு விளங்குச்சு இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப எடுத்துட்டேன் இப்ப உள்ள போடவும் மனசு இல்ல குடுக்கவும் மனசு வரல ஆனாலும் மனச கையில புடிச்சுக்கிட்டு அவர் கொடுத்தே கொடுத்துட்டேன் சோதரர்களை ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஆளு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது இருபத்தஞ்சு ரூபா பத்திரிகை இருபத்தஞ்சாம் தேதியோட முடிஞ்சு போயிருமே அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை எதுக்கு அது உபயோகப்படுமா பாருங்க சில சில பேப்பர்கள் இருக்கு அதுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேல்யூ சில பேப்பருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேல்யூ சில பேருக்கு ஒரு சில பேப்பருக்கு ஒரு வாரத்துக்கு வேல்யூ சில பேருக்கு சில பேப்பருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வேல்யூ சில புஸ்தகங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வேல்யூ காலம் மாறி போயிட்டா அதுக்கு வேல்யூ இருக்காது மாலை மலருக்கு பன்னெண்டு மணி நேரம் தினமலருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பிறகு வரமலர் எல்லா பேரும் சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கறாங்க இதுதான் பிரச்சனை எங்க சமயத்துல எங்கேயாவது போகும்போது வரும்போது படிக்க கூடாதா பஸ்ல போய்கிட்டு இருக்கிறார் வச்சிருக்கிறாரு சரி சும்மா ஒரு துணுக்கு படிக்கலாமேன்னு வாங்கி படிச்சா கூட அஜர்த்து படிக்கிறாரா அப்ப அஜர்த்து கெட்டு போயிட்டாரா எங்க இதெல்லாம் நாலு விஷயம் படிச்சா தானே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து படிக்க முடியாது பேரு சொல்லக்கூடாது ஒரு வாரத்துக்கு தான் அதுக்கு மரியாதை இருக்கு அடுத்த வாரம் அடுத்த புஸ்தகம் எடுத்து அதுல மரியாதை முடிஞ்சு போயிடும் சிலது பதினஞ்சு நாள் மாதம் விடுமுறை பதினஞ்சு நாள் முடிஞ்சிடும் சிலது மாதம் ஒரு முறை மாசத்தோட முடிஞ்சு போயிடும் அடுத்த மாசத்துக்கு அது வேல்யூ இருக்காது சில புஸ்தகங்கள் நல்ல புஸ்தகங்களா இருந்தா கூட காலம் மாறும்போது அதனுடைய மரியாதைகள் போயிடும் இன்னைக்கு நம்ம இருக்கிற புறநானூறு எத்தனை பேருக்கு தெரியும் சீவக சிந்தாமணி எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள நல்ல தமிழ்ல நல்ல போதனை உள்ள நூல்கள் தான் சரிங்க திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியுங்க அந்த பஸ்ல கேட்டுக்கிட்டு வர்றாரு இது என்ன வந்து வீரப்பன் தானே துப்பாக்கி வச்சிருப்பான் இந்த பஸ் பஸ்ல துப்பாக்கு துப்பாய துப்பாய தூம்பலை எழுதியிருக்கு இது எதுக்கு துப்பாக்கி எழுதியிருக்குன்னு கேட்கிறாரு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூம்பலை அது திருக்குறள் அது இவர் கேட்கிறாரு வீரப்பன் தானே துப்பாக்கி வச்சிருப்பான் இங்க பஸ்ல எதுக்கு துப்பாக்கி துப்பாக்கி எழுதியிருக்குன்னு கேட்கிறாரு இப்ப திருக்குறளே படிச்சு பார்க்கல ஆனா திருக்குறள் நம்ம கைவசத்துல எப்பவும் இருக்கு எல்லாருக்கும் படிச்சு கொடுக்கறாங்க திருக்குறளை படிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அதை படிச்சவங்க எத்தனை பேர் அதுக்கு ஒரிஜினலா அதுல இருக்கிற நல்ல விஷயங்களுக்குள்ள மரியாதை அது வேறு விஷயம் ஆனால் அதை படிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லையே அது சில விஷயங்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாமலும் இருக்கலாம் அதுல இருக்கிறது அதுல ஆனால் நம்முடைய குரான் சோதர்களே வீணான விஷயங்களுக்கு இந்த குரானிலே இடமில்லை இலகுவ இல்லாதிக்கிறோம் இது பூரா உலக மனித சமுதாயத்துக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ எந்த மூலையில பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆயிரத்தில் பிறந்திருந்தாலும் சரி குரான் இறங்கியது அறுநூற்றி சுத்தம் கிபி அறுநூற்றி சுத்தம் வருஷத்தில் இறங்கியது இது ஆயிரம் ஆனாலும் சரி இன்றைக்கு இரண்டாயிரம் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்துக்கும் குரான் முற்றிலுமாக பொருந்தும் இரண்டாயிரம் அல்ல மூணாயிரம் வரை இந்த உலகம் இருக்குமானால் இருக்காது என்பது தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு அந்த தேதியில கியாமத்து வரப்போகுதாம் அதாவது உலகம் அழிய போகுது உலகம் அழிவதைத்தான் நாம் கியாமத்து என்று சொல்லுகிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் சகோதரர்களே இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல தாய்மார்களை நன்றாக கேளுங்கள் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல ஒரு வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல இஸ்லாம் என்பது வாழ்க்கையினுடைய நெறி வாழ்க்கையினுடைய தத்துவம் குரானை புரிய வேண்டும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு குரானை புரிய முயற்சி செய்வதே இல்லையே குரானை நேரடியாக அரபியில புரிவது பாருங்க நேரடியாக அரபியில புரியறதுக்கு புரியறதுக்கும் அதை அதை தமிழில் மொழிபெயர்த்து புரியறதுக்கு இடையிலே ரொம்ப வித்தியாசப்பட்டது சரி இப்ப அது சொல்ல நேரம் இல்லாத அங்கே இருக்கட்டும் சில விஷயங்கள் நகைச்சுவையாக சொல்றதும் உண்டு நான் எதுக்காக என்று சொன்னால் பல விஷயங்கள் சீரியஸ் மறந்து போனாலும் இந்த நகைச்சுவைகள் யாபகத்தில் இருக்கும் அந்த நகைச்சுவையின் மூலமாக சீரியஸான விஷயத்தை யாபகத்தில் கெட்டுங்கிறதுக்காக எப்படி கசப்பு மருந்த தேன்ல கலந்து கொடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் அது கருத்துள்ள விஷயமா இருக்குமே தவிர வெறும் சிரிப்பதற்குள்ள விஷயங்களாக இருக்காது எனவே நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த உதாரணத்தை ஒரு தாயார் தாய்மார்களே உங்களுக்கும் சில விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நேரம் ஓடாது பறக்கும் நான் பேச ஆரம்பிச்சா நேரம் பறக்கும் பாருங்க கிடையாது பாருங்க இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இருபது நிமிஷம் ஆயிருக்கு இப்பதான் ஆரம்பிச்சேன் ஆக கூடுதல் பேசினா ஒரு மணி நேரம் பேசலாம் அதுக்கு மேல பேசுறதுங்கிறது நியாயம் இல்லை நீங்க அதாவது என்னதான் செய்தாலும் அதுக்கு மேல பேசக்கூடாது அவ்வளவுதான் பேச்சுங்கிறதுக்கு அதான் அர்த்தம் அதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா அது பேச்சாது ஒரு தாயார் இடத்துல தாயார் தகப்பனார் இடத்துல சொன்னாரு கேட்டீங்க பாத்தீங்களா உங்க மகனை பிடிக்காதப்ப அப்படி சொல்றது பாத்தீங்களா உங்க மகனே இந்த மாட்டு மகன் இல்லையா ரைட் அது இருக்கட்டாங்க உங்க மகன் உங்க ஜோபிலேயே பணம் எடுக்கிறான் உங்க ஜோபிலேயே பணம் எடுக்கிறான் அவர் கேட்டார் அப்படியா ஆமா நீங்க சட்டை காட்டி மாட்டி படுத்துறீங்கல்ல நீங்க தூங்குற பிற அவன் வந்து ரூபாய் எடுத்துட்டு போறான் அப்படின்னு அம்மா சொல்ல அப்படியா நீங்க அவனை அடிங்க சில சமயத்துல பொம்பளை அப்படி சொல்லுவாங்க அவனை அடிங்க நமக்கு கோவம் வந்தா தான் நம்ம அடிக்கலாம் உனக்கு கோவம் வந்தா நீ அடி உனக்கும் வந்து இப்ப என்ன அடின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் இது பெரிய தகராறு நமக்குள்ள தகராறு நான் அடிக்க சொன்னா நீங்க அடிக்க மாட்டீங்க அது எனக்கு கோபம் இல்லையே சரியா நான் எப்படி அடிக்கிறது இல்ல நீ அடிக்க நீங்க சொன்னா இப்படித்தான் மிரட்டுறது இல்ல அவனை இந்த கேசட் எங்க வீட்டுக்கு போயிரும் எப்படியாவது இது பெரிய விவகாரம் இதெல்லாம் நீங்க ஏன் போய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க அப்படி நிறைய போயிருக்கு அந்த அம்மா சொல்ல இவர் சொன்னாரு சரி நான் பாக்குறேன் இல்லைங்க அவனை கூப்பிட்டு கேளுங்க இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார் அவன் எடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் என்ன செய்தார் சட்டை காட்டி மாத்திட்டு நான் எதுக்கு உதாரணம் சொல்ல வர்றேன் அல்லாவை ஏமாத்துறதாக நினைக்கிறோம் அல்லா சொல்றேன் நீங்க ஏமாத்துறதாக நினைக்கிறீங்க நானும் ஏமாந்த மாதிரி இருக்கிறேன் ஆனா பிடிச்சிருவேன் ஒரு நேரம் இந்த ஏமாந்த மாதிரி இருக்கிறேங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன் தாயார் சொன்னாங்க இப்படி உங்க ஜோப்ல பணம் எடுக்கிறான் பாக்குறேன்னு சொன்னாரு ஒரு நாள் வந்து படுத்துட்டாரு கட்டல்ல படுத்து சட்டை மாட்டிட்டார் எப்போ சாதாரணமா ஜோ ரூபா உள்ள வைக்கிறவன் நல்ல மேல தெரியுற மாதிரி ரூபா வச்சுட்டார் வச்சுட்டு சட்டை மாற்றி படுத்துறாரு படுத்து கொஞ்ச நேரத்தில் குரட்டை விடுற பழக்கம் இருக்கு அவருக்கு லேசா குரட்டையும் விடுறாரு இப்ப அந்த பத்து வயசு பையன் உள்ள வந்தாங்க அத்த முழிக்கிற அப்புறம் உள்ள கால எடுத்து வச்சா சரக்கு சரக்கு காலை தேய்ச்சா அத்த முழிக்கல ஜோபில கை விட்டு அவர் பாத்துக்கிட்டே அத்த முழிக்கல எடுத்தான் அப்பவும் முழிக்கல இப்ப அவன் வெளியே போறான் என்ன நினைச்சுதான் அத்தாவே ஏமாத்திட்டோம் நினைச்சுதான் அத்தாவும் ஏமாந்த மாதிரியே இருக்கிறாரு ஆனால் அத்தா இந்த மயிர் இடையில பாத்துக்கிட்டு இருக்கிறாரு கண் முடி இருக்கிறதே இந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த மூடிக்கு இடையில பாருங்க இப்படி பாருங்க லேசா பாருங்க தெரியும் அதுல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அத்தாக்கு அதுல பாக்கணும் அல்ல பகிரங்கமா பாக்கிறான் சகோதரர்களே அத்தாவுக்கு முடி இடையில பார்க்கணும் அல்லாவோ பகிரங்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் அலி அவன் ஹபீர் அவன் சமீர் அவன் பசீர் அல்லாஹு ஹாவீர் அல்லாஹு நாவீர் இருபத்தி நாலு மணி நேரம் இடைவிடாது பார்த்துக் கொண்டே இருக்கிற அல்லா பார்த்துக் கொண்டே இருக்கிறான் இப்ப பையன் வெளியே போயிட்டாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அத்தாவை ஏமாத்திட்டோம் இப்ப அத்தா எந்திரிச்சு தப்புன்னு கைப்பிடிச்சிட்டாரு உம்லீலகும் நான் உன்னை விட்டு வைத்திருந்தேன் இன்ன கைதி மத்தியில் என்னுடைய பிடி மகா பயங்கரமானது இப்ப மகன் என்ன சொல்லுவான் நான் என்ன சொல்லுவா நான் எடுக்கல அம்மா தெரியாம சொல்லுதுன்னா சொல்ல முடியாது இல்லையா அத்தாவே பார்த்துட்டார் அல்லா அத்தா கையும் கையும் களவுமாக பிடித்து விட்டார் கையும் களவுமாக தமிழ்ல நான் சொல்றது சில வார்த்தை ரொம்ப அபூர்வம் ரொம்ப ஆச்சரியம் கையும் களவுமாக பிடிக்கிறது கையி களவு கையில் இருக்கிற காசுக்கு பேர் களவு இதுக்கு பேர் கையி கையும் களவு நல்லா இருக்குல்ல வார்த்தை அது மாதிரி இழுபறி என்னங்க ஒரே பெரிய பிரச்சனையா இருக்கு இழுபறியா இருக்கு என்ன அர்த்தம் இவர் இழுக்கிறாரா அவர் பறிக்கிறார் இவர் இழுக்கிறாரா அவர் பறிக்கிறார் அதான் இழுபறி அருமையான வார்த்தை இது இங்கிலீஷ்ல தெரிஞ்சுமா செய்யுங்க ரத்தத்தின் ரத்தமேக்கு பிளட் டு பிளட் தர்ஜுமா செய்ய அது மாதிரி ஆயிரப்போ இது இங்கிலீஷ்ல தெரிஞ்சுமா செய்ய முடியாது சொல்ல போனா அரபியோட செய்ய முடியாது அது அரபியில வேற அதுக்குள்ள பாஷை இருக்கும் அதுக்குள்ள வேற வார்த்தை இருக்குமே தவிர நேரடி தெரிஞ்சுமா செய்ய முடியாது நேரடி மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அதை விட ஒரு நல்ல வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன வேலைக்கு செய்யறார் பையன் பையன் என்னங்க வேலை செய்யறாரு கடையில எடுபடியா இருக்கிறார் கடையில எடுபடியா இருக்கிறார் என்னங்க எடுபடியில ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எடுபடியில எடு புடி எடு புடி ஒரு அவருக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை கல்லாவில் உட்கார்றதோ பொட்டலம் கட்டுறதோ அதோ வேலை இல்ல இதை எடு அதை பிடி அதை எடு இதை அதை எடு பிடி எடு பிடி அருமையான வார்த்தை சகோதரர்கள் வேற பாஷையில் இது மாதிரி இருக்கும் வேற வேற வேற மகாபராட இருக்கும் பாருங்க இப்ப நம்மகிட்ட இருக்கிறாங்க உதாரணமா ஒருத்தர் உறுதியில் பயன் செஞ்சாருங்க आ, वो बात सुनकर तो हमारा दिल बाग बाग हो गया हमारा दिल बाग बाग हो गया அப்படின்னு அவர் உருதுல பயான் செஞ்சார் இவர் தமிழ்ல தர்ஜுமா செய்றாருங்க அதை கேட்டு நம்முடைய மனம் தோட்டு தோட்டமாகி விட்டது தில் பாக் பாக் हो गया தோட்டம் தோட்டமாகி விட்டது மன சந்தோஷப்பட்டுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு அப்படிதான் தர்ஜுமா செய்யணும் சாதாரண விஷயங்க உருதுல சொல்லும்போது ஹவா तो अच्छी चल रही है ஆ, நல்ல காத்து நடக்குது எங்கப்பா நடக்குது ஒன்னே காணாம தமிழ்ல நடக்குதுன்னு சொல்லக்கூடாது தமிழ்ல வீசுது உருகின சல்னா தமிழ்ல வீசுறத வீசுனா அச்சல்னாவுக்கு நடக்கிறதுன்னு நினைச்சுமா செய்யக்கூடாது ஆக இது போல இன்னகும் எக்கீதூன கைதல் அதனுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே அல்லாஹுவை ஏமாற்றி விட்டதாக அனாச்சாரம் செய்கிறவர்கள் அட்டூழியம் செய்கிறவர்கள் சில நேரங்களிலே அல்லாஹுக்கு முன்னாலே சில காரியத்தை செய்துவிட்டு சரி நாம் அல்லாஹை திருப்திப்படுத்திவிட்டோம் என்று அதற்கு பின்னாலே தங்களுடைய மனம் போல போக்கிலே காரியம் செய்கிறார்களே அதுதான் உண்மையிலே அனாச்சாரம் சகோதரர்கள் இஸ்லாம் முதலிலே மனதை தொடுகிறது மனப்பக்குவத்தை விரும்புகிறது இரண்டாவது சூழ்நிலை பக்குவத்தை விரும்புகிறது ஒன்று மனோநிலை மற்றொன்று சூழ்நிலை இரண்டுக்குள்ளே இஸ்லாம் அடங்கி இருக்கிறது மனோநிலை சரியாக இருக்க வேண்டும் அடுத்து சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும் உலகத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களே மக்களை திருத்துங்கள் மக்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களே சமுதாயத்தை திருத்துங்கள் சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களே தனி மனிதர்களை திருத்துங்கள் தனி மனிதர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களே நீங்கள் திருந்துங்கள் உலகம் திருந்தும் உலகத்தை திருத்த நினைத்து இதையெல்லாம் கோட்டை விட்டு விடுகிறீர்களே இதுதான் இன்றைக்கு இருக்கிற யாரெல்லாம் திருத்த வேண்டும் என்று வருகிறார்களோ யாரெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று வருகிறார்களோ யாரெல்லாம் புனிதமான காரியம் செய்ய வேண்டும் என்று நல்ல காரியங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நினைப்பதெல்லாம் நான் நூற்றுக்கு நூற்று சரி அவர் இப்படி அவர் திருத்தணும் மகன் அப்பாவை திருத்தணுங்கிறான் மனைவி கணவரை திருத்தணுங்குது அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு போது பேசிக்கலாங்க அவரை என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது வெட்டி சுக்காவை பொறிக்க வேண்டியதுதான் அவங்க உட்கார்ந்து பேசிக்கிறது சோதரர்கள் இந்த இடத்துல ஒன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானா ஹதீஸ் உம்மு சராண்டு சமாயில திருமதியில பிரபலியமான ஹதீஸ் ஹதீஸ் உம்மு சரா அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலானா இங்க பெண்களுக்குரிய சில விஷயத்தை நான் தொலை வர்றேன் அதாவது அதில் தாய்ஷா ரதி ஒரு நாள் ரசூல்லாட்ட வந்தாங்க ரசூல்லா வந்தாங்க அதில் தாய்ஷா வீட்டுக்கு அப்ப ரசூல்லா அதில் தாய்ஷா சொன்னார்கள் ஒன்பது பெண்கள் பேசிக்கொண்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான் யமன் தேசத்தை சேர்ந்த ஒன்பது பெண்கள் ஒன்பது பேர் உட்கார்ந்தாங்க எப்படி வீட்டுல தனியா இருக்கிற பெண்கள் கணவர் எங்க போயிருக்கிறாரு வேலைக்கு போயிருக்கிறாரு பெண்களா உட்கார்ந்தாங்க இந்த பெண்கள் உட்கார்ந்து என்ன பேசிட்டாங்க தெரியுங்களா ரசூல்லாட்டா அதுல தாயிஷா சொல்ற விஷயம் ஷமாயில திருமதியில இந்த ரிவாயத்திற்கு நீங்க யாராவது ஆலிம்கள்ட்ட இந்த நீளமான ரிவாயத்தை தெளிவா ஒரு நேரம் உட்கார்ந்து கேளு ஆலிம்கிட்ட போய் கேட்க போறதே என்னன்னு சொன்னா இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆலிம்கிட்ட வர்றாங்க கேட்கறது வர்றாங்க ஃபத்துவா கேட்க வர்றாங்க என்ன ஃபத்துவா தெரியுங்களா நான் வந்து கோபத்துல தலா கொடுத்துட்டேன் அதற்கு சேர்ந்துக்கிறது எப்படி நான் கேட்டேன் யாருப்பா சந்தோஷத்துல தலா கொடுக்கறது எல்லாம் கொடுத்தவங்க கோபத்துல தான் கொடுத்துருக்காது வரைக்கும் இதென்ன நான் கோபத்துல கொடுத்துட்டேன்னு கோபம் வந்தா தான் கோபம் என்ன இருந்த உச்சி ஏறிடும் தலாக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா கோபம் கேரி மூணு பேருக்கு அறிவில்லை மூணு பேர் சலாசும் மஜானி மூணு பேர் மஜ்னூன்கள் பைத்தியக்காரர்கள் மூணு பேர் யார் தெரியுங்களா ஒன்னு சொன்னார்கள் ஒன்னு கல்பால் இன்னொன்னு சக்கரான் மூணாவது ஒரியான் கல்பான் சக்கரான் ஒரியான் மூணு பேரும் பைத்தியக்காரர்கள் எவன் நிர்வாணம் ஆயிட்டானா அவன் பைத்தியக்காரன் இதுக்கு மேல விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நிர்வாணம் ஆயிட்டா அப்ப அவன் செய்யற வேலை போல பைத்தியகாரத்தனமா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது சக்கரான் போதை ஏறியவன் தலைக்கு போதை ஏறிடுச்சு சாக்கடையில் விழுந்துட்டான் ஒருத்தான் பாதி போதை தெரிஞ்ச உடனே கேட்கிறான் யார் மேல தண்ணி ஊத்தி இருக்கிற மாதிரி தெரியுது படுத்திருக்கிறான் சாக்கடையில தண்ணி ஊத்தி இருக்கிற மாதிரி தெரியுதான் அவருக்கு இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார் ஜால் கல்பு ஒரு நாய் வந்துச்சு அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற போதையில ஒரு நாய் வந்து அவன் முகத்தை நக்குச்சான் அவன் மாட்டு பேசாம கிடக்கிறான் யார் முகத்தை அப்ப அவன் திடீர்னு முடிச்சு பார்த்து சொன்னானா அக்கிரமக்கல்லா அக்கமா அக்கிரம் தெரி என்னை நீ மரியாதைப்படுத்தியது போல அல்லாஹ் உன்னையும் மரியாதைப்படுத்துவானாக போதையேறினா அவன் மஜ்னூன் அவன் மூணாவது சொன்னார்கள் அல்லுபான் கோபக்காரன் கோபம் தலைக்கு அவன் மஜ்னூன் என்ன செய்வான்னு தெரியாது அதனால கோபம் வராம பாத்துக்கிறணும் கோவம் தான் என்ன செய்யணும் கோவம் வந்தார் ரசூலுல்லா முறை சொல்லி தந்தார்கள் எல்லா தாலாவுடைய நப்சிலேயே ஹிக்மத்துடைய முறைகள் போட்டிருந்தான் அவர்கள் சொல்லி தந்தார்கள் கோபம் வந்தா முதல்ல உட்கார்ந்துக்கன்னு சொன்னாங்க நிக்கிறையா உட்கார்ந்துக்க உட்கார்ந்து இருக்கிறே படுத்துக்க இல்ல முடியுமானா போய் ஒதுச்சி இவன் கோபத்துல போய் ஒதுச்சிவானா தண்ணியில போய் குதிப்பான் பாடுறா விடுறான்னு சொல்லிட்டு எங்க போய் ஒதுச்சிவானுங்க கோபம் வந்தா படுத்திருக்கவன் எந்திரிப்பான் அவன் எப்படி படுத்திருக்க உட்கார்ந்து படுப்பான் இவன் படுக்கணும்னு நினைச்சாலே அவன் கோபம் போயிடும் அதுதான் அர்த்தம் இருக்கு ஹதீச வழங்கணும் இவன் நிக்கிறவன் கோபம் வந்த பிறகு உட்காரணும் என்று நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு சுய நினைவு இருந்தால் அவன் கோபம் போயிடும் இதான் அதுக்கு அர்த்தம் இதே போல சில ஹதீஸ்களை விளங்குறதுலயும் வித்தியாசம் இருக்கு வெறும் எழுத்து மட்டும் பார்க்க கூடாது அந்த ஹதீஸ் எந்த சூழ்நிலையில் யாருக்கு எப்படி எப்போது சொல்லப்பட்டது கருஞ்சீரகம் இருக்குது அது எல்லாத்துக்கும் மருந்து இல்லல் மௌத் மௌத்து தவிர ஹப்பத்து சவுதான கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் எல்லாத்துக்கும் மருந்து எல்லா வியாதிக்கும் மருந்து மௌத்தை தவிரன்னு சொன்னாங்க சுல்லாசலா ஒருத்தர் இந்த ஹதீச கேட்டாரா இல்லையா காலையில போய் ஒரு இருநூறு கிராம் கரிஞ்சீரகம் வாங்கி அரைச்சு குடிச்சார் அந்த மௌத்தை தவிர என்றார்களா அது வந்துருச்சு அவருக்கு கருஞ்சீரகம் மருந்து தான் அதை உபயோகிக்கிற விதம் அது வைத்தியர்கள்ட்ட கேட்கணும் எதுவெல்லாம் மருந்து என்று ஹதீசில வந்திருக்கிறதோ காய்ச்சலுக்கு குளிப்பது மருந்துன்னு ஹதீசில் வந்திருக்கு காய்ச்சலுக்கு பச்சை தண்ணீர் குளிப்பது மருந்து எல்லா காய்ச்சலுக்குமா அப்படி இல்லை உஷ்ணத்தினால் அந்த காய்ச்சலுக்கு தான் அது மருந்து அதனால மருந்துன்னு வரும்போது வைத்தியரோடும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிட்டு செய்யணும் நாமே மருந்து செய்யறது இருக்குதுங்களே அது போல மோசமான குணம் வந்து இல்லை நாம மருந்து செய்ய செய்யறது கடைசியில் பெருவியாதிக்கு ஆளாகிறது அதனால யாருமே சொந்தமா மருந்து செய்யக்கூடாது டாக்டர்கிட்ட கேட்கணும் அந்த டாக்டரும் ஹாஜிக்கா இருக்கணும் நல்ல கூர்மையான அறிவுள்ளவரா இருக்கணும் இனி நம்மளை பொறுத்தினால் மார்க்கத்தை அனுசரிச்சு திடீர்னு ஒரு டாக்டர் சொல்லிடுவார் உங்களுக்கு ஒத்த தலைவலி அதனால நீங்க சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவார் சஜிதா செய்த தலைவலி அறிவாது அப்படி இல்லை முஸ்லிமான டாக்டரா இருந்தா சஜிதா செய்ய வேண்டிய முறையும் சொல்லிக் கொடுப்பார் அதனால மார்க்கத்தை அனுசரிக்கணுங்கிற காரணத்துக்காக வேண்டி முடிஞ்ச வரைக்கும் அதே வேற முடிஞ்ச வரைக்கும் மார்க்கத்தை அனுசரித்து அவர் வியாதிக்கு மருந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிமான டாக்டர் அதிலும் நுண்ணறிவுள்ள டாக்டரா இருக்கணுமா அப்படி டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்ப ரசூலுல்லா அதிரத் ஆயிஷா சொன்னார்கள் ஒன்பது பெண்கள் பேசிக்கொண்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான் இந்த பெண்கள் உட்கார்ந்து என்ன பேசிட்டாங்க தெரியுங்களா நம்ம எல்லாரும் நம்முடைய கலவர்களை பற்றி சொல்லணும் யாரும் எதையும் மறைக்க கூடாது யாரும் எதையும் மறைக்க கூடாது அப்படின்னு அவர்கள் இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இடையிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள் யாரும் பொய் சொல்லக்கூடாது அவரவர் புருஷன் எப்படி அப்படின்னு உள்ளதை சொல்லலாம் இப்ப அவரவர் புருஷன் எப்படி பொம்பளை சொல்ல சொன்னா எப்படி இருக்குங்க அந்த அதிசி நீங்க கட்டாயம் கேட்கணும் இப்ப நேரம் இல்லாதனால நான் சொல்லல பூரா யாபமும் இல்லை ஆனால் அதுல ஒரு பெண்ணு சொன்னது எனக்கு யாபம் இருக்கு என்ன காரணத்தினாலங்கிறது சொல்றேன் இன் தகல ஃபஹித வயின் அசித அந்த பெண் தன்னுடைய கணவரை பத்தி இவ்வளவா சொன்னாங்க பாருங்க அந்த காலத்துல பெண்கள் கூட எவ்வளவு புத்திசாலியா ஒரு ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை சின்ன வார்த்தையில் அடக்கி சொல்லி இருக்கிறாங்க இந்த காலத்தில் நமக்கு அப்படி பேச தெரியலையே பயான் பண்ணுங்க ஒன்றரை மணி நேரமா கேட்கிறாங்க ஜனங்க அது மாதிரி ஜும்மால பாருங்க ஒன்னு இருபத்தஞ்சு ஆச்சு ஒன்றரை ஆச்சு ஒன்னு முப்பத்தஞ்சு ஆச்சு விட மாட்டேங்கிறாருன்னு அவர் என்ன சொல்றாரு இவர் ஒன்றைக்கு தாங்க வர்றாரு அதனால அங்கதான் பயான் ஆரம்பிக்கிறேன் இவர் ஒன்றைக்கு தான் முடிப்பாருன்னு அவர் வர்றாரு இவர் அங்கதான் ஆரம்பிக்கிறார் ரெண்டு பேருக்கு முக்தலிக்கு இமாமு இடையில மகா கடும் போராட்டம் நடக்குது இவர் என்ன பார்க்கிறார் எல்லாம் எப்ப வர்றாங்க அங்கதான் ஆரம்பிக்கிறார் அவர் எப்ப முடிப்பார் அப்பதான் வர்றார் போன வாரம் ஒன்னு இருபது இந்த வாரம் இருபத்தஞ்சு இந்த வாரம் முப்பது இப்படி ஆகிட்டே சோதர்களே அதனால ஒரு அளவு வேறு இந்த பெண் சொன்ன விஷயம் இருக்கு உண்மையில இன்றைக்கும் நம்முடைய மூளையை ஏற அந்த பெண் என்ன சொன்னார்கள் தெரியுமா சோதர்கள் தாய்மார்களே இந்த கல பகித என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தால் சிறுத்தை ஆக்கி விடுகிறார் வைன் ஹரஜ வெளியே போனால் சிங்கமாகி விடுகிறார் வீட்டுக்கு வந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் என்ன விளங்குது நமக்கு சொல்லுங்க அரபு நாட்டுல காடே இல்லை மக்காவில மதியனால காடு இல்லை இருந்துச்சு தோப்புகள் இருந்துச்சு காடு இல்லை புலி சிங்கம் வாழுகிற மாதிரி சிறுத்தை வாழுகிற மாதிரி காடு அரபு நாட்டில் இல்லை யானை வாழ்ற மாதிரி காடு அரபு நாட்டில் இல்லை அந்த ஹிஜாஸ் பகுதியில் இல்லை ஆனால் அந்த பெண்ணுக்கு சிறுத்தை பற்றியும் புலியை பற்றி எப்படி தெரியும் தெரிஞ்சு தன்னுடைய கணவருக்கு இந்த உதாரணம் இந்தகல பகித வயல் அசித உள்ளே வந்தால் சிறுத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் என்ன அர்த்தம் நம்மளே யோசிக்கணும் என்ன அர்த்தம் நமக்கு சிறுத்தை பத்தி தெரியாது சிங்கத்தை பத்தி தெரியாது சில பேர் இதற்கு கருத்து சொல்லி இருக்கிறார்கள் சிறுத்தை இருக்கிறது அது வீட்டுக்குள்ள குகைக்கு வந்துட்டால் குகைக்குள்ள வந்துட்டால் படுத்து அப்படியே தூங்கிடும் எதையுமே கண்டுக்காது குகைக்குள்ள என்ன நடந்தாலும் கண்டுக்காதான் குகைக்குள்ள அப்படி தூங்கிடுமா என்ன நடந்தாலும் அது கண்டு கொள்ளாது அதே நேரத்தில் சிங்கம் இருக்கிறது அது எப்பொழுதுமே கண்காணிப்பாக விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் சிரித்து தூங்கிட்டா எதையும் கண்காணிக்காது இந்த இரண்டு தன்மைகள்ல இரண்டும் வேறுபடுகிறது எனவே என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டால் வெளியே போயிட்டா சிங்கம் அவர் முன்னால யாரும் எதிர்த்திருக்க முடியாது அவர் முன்னால யாரும் பேச முடியாது அப்படிப்பட்ட சிங்கம் ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டா எதையும் கண்டுக்க மாட்டார் நான் என்ன செய்யணும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்வார் நான் வீட்டுக்குள்ள எப்படி நடந்து கொண்டாலும் அதை சம்மதித்துக் கொள்வார் ஏற்றுக்கொள்வார் வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை வெளியே போனால் சிங்கம் இதுக்கு அர்த்தம் இதுன்னு சில பேர் எழுதியிருக்கான் இன்னும் அர்த்தம் நீங்க உங்களுக்கு விளங்கும் போது நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்க இல்ல முடிவானா எனக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு விளங்குனது அவ்வளவுதான் அதுக்கு மேல தெரியாது நமக்கு சேர்த்தை பற்றி ஆனா ஒண்ணு பார்த்திருக்கிற சிறுத்தை எல்லாத்த விட வேகமா பாயுமா சிறுத்தை ஒரு மான கண்டுச்சுன்னு வைங்க அது தன்னுடைய பொதும்புல இருந்து வெளியே வந்து பாத்துக்கிட்டே இருக்குமா மான் எங்க போகுதுங்கிறத கணக்கு போட்டு இப்ப அந்த மானை பிடிக்கிறதுனா என்ன வேகத்துல ஓடணும் சிறுத்தை ஓட ஆரம்பிக்கும் போது புளிய விட சிங்கத்தை விட வேகமா ஓடுமா சிறுத்தை ஓட ஆரம்பிக்கும் போது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் பாதியில போயிட்டு அந்த மானுக்கு பக்கத்துல போயிட்டா நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல போகுமா நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல கார் போனாலே இன்னைக்கு வரும்போது கார் நான் சொன்னேன் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு ஏன்னா எதிர்பார்ப்பாங்க சீக்கிரம் போயிடலாம் புறப்பட்டது லேட்டு அந்த காரு கார் கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு இருந்தார் ஒரு நூறு தொண்ணூறு அவ்வளவுதான் நூறு நெருங்கிட்டு இருந்தார் அந்த கார்ல முன்னால் உட்கார்ந்தார் கூட இங்க பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் என்னை பாக்குறாரு அந்த மைலேஜ் பாக்குறாரு என்னை பாக்குறாரு கிலோமீட்டர் பாக்குறாரு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் என்னங்க மௌத்தானா செய்யுது போனா பயானு விட்டா செய்யுது இவ்வளவுதான் இது என்ன இருக்கு இவர் ஏன் இப்படி பாக்குறாரு விழுங்க போகட்டும் நமக்கு ஷகாதத்து சேலத்து ரூட்ல எழுதியிருந்தா ஷகாதத்து கிடைக்கும் இல்ல நமக்கு மௌத்துன்னு எழுதுல என்ன யார் என்ன செய்ய போறாங்க அதனால போகட்டு போய் சேர்றது நம்ம போய் நம்ம நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷப்படுத்தணும் பேசுறதுங்கிறது ரெண்டாவது காரியம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷப்படுத்தினால காலகாலத்துல போயிருவோம் என்று நினைச்சு கொஞ்சம் வேகமா வந்தேன் எதுக்கு சொல்ல வந்தேன் நூற தொடலே அதுக்குள்ள அவர் அந்த பய பயக்கிறார் நான் இது சொல்லல அவருக்கு சொல்லல உங்ககிட்ட தான் சொல்றேன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேலைக்கு இந்த சிறுத்தை நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகும் என்று சொன்னால் எந்த வேகத்தில் போகணும் சோதரர்களே நம்ம ஊர் ரோட்ல நூத்தி பத்து கிலோமீட்டர்லாம் போக முடியாது அப்படிப்பட்ட வேகத்தில் பாயும் என்று இருக்கிறது இது பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் அதை புரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெண் தன்னுடைய கணவரை பற்றி சிறுத்தை என்றும் சிங்கம் என்றும் சொல்லுகிறார்களே இந்த பெண்ணுக்கு எவ்வளவு விவேகம் இருக்க வேண்டும் கடைசியா ஒன்பதாவது பெண் சொன்னார்கள் என்னுடைய கணவர் அபூசரா என்னுடைய கணவர் அபூசரா மகளுடைய பெயர் அல்லது மகனுடைய பெயர் ஜரா அவரது கணவருக்கு அபூசரான் பேர் இந்த அபூசரான் சொன்ன ஜராவுடைய தகப்பனார் இந்த பெண் உம்மு சரார் ஜராவுடைய தாயார் அரபு நாட்டில் தங்களுடைய மகன் அல்லது மகளுடைய பெயரால் தங்களை அழைச்சு கொள்றது இப்ப எனக்கு உதாரணமா ஆயிஷான்னு ஒரு மகன் இருக்குதுன்னு வச்சுங்க நான் என்னுடைய பெயர் அபு ஆயிஷான் சொல்றது நான் என்னுடைய பேர் அபு ஆயிஷான்னு சொல்றது உண்மையா அப்படி சில இடத்துல எழுதியும் இருக்கிறேன் சில பத்திரிகை எழுதும் போது அபு ஐமன் எழுதியிருப்பேன் என் மக பேர் ஐமன் அதனால அபு ஐமன் எழுதுவேன் அது எதுக்காக சொல்றேன் சொன்னா அப்படி பழக்கத்தில் இருக்குது நம்ம பேரை மறைக்க கூடாது ஆனா உள்ளதையும் சொல்லிடுறோம் உண்மையும் சொல்லாத பொய்யும் சொல்லாத ஒரு நிலைமை இருக்கு பாருங்க அதுக்கு இது உபயோகப்படுது அது மாதிரி எழுதிடுறோம் அபு ஆயிஷான்னு சொல்றது அது மாதிரி அந்த பெண் சொன்னார்கள் அபூசரா என்று தன்னுடைய கணவரையும் உண்மை சரா என்ற தன்மையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்னுடைய கணவர் அபு சரா இப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர் இப்படிப்பட்ட செல்வம் உள்ளவர் என்னுடைய வீட்டிலே இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்னுடைய வீட்டிலே இவ்வளவு உணவுப் பொருள் இருக்கிறது என்னுடைய வீட்டு வேலைக்கால பெண் இவ்வளவு உத்தமமானவள் என்னுடைய வீட்டு என்னுடைய வீட்டிலே இருக்கிற மற்றவர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் இவ்வளவு நல்ல நிறைய வர்ணிக்கிறார்கள் அந்த பெண் சொல்றாங்க பாருங்க ரசூல்லாவுடைய தர்ஜா என்ன அவர்கள் பேசினால் ஹிக்மத் அவர்கள் செய்தால் ஹதீஸ் அவர்களுக்கு முன்னாலே ஒரு காரியம் செய்யப்பட்டால் அது ஹதீஸ் சோதரர்களே அவர்கள் சொன்னால் மட்டும் ஹதீஸ் அல்ல அவர்கள் செய்தால் மட்டும் ஹதீஸ் அல்ல அவர்களுக்கு முன்னாலே ஒரு காரியம் செய்யப்பட்டால் அதுவும் ஹதீஸ் சொல்ல பாட்டுக்கு சும்மா இருந்தா அதுவும் ஹதீஸ் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாயிரம் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சலாசம் அலைஹி அல்லாஹோடு எப்பொழுதும் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முனாஜாத் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்விடத்திலே அதற்கு ஆயிஷா இந்த ஒன்பது பெண்கள் பேசிய விஷயத்தை சொல்லுகிறார்கள் அந்த ஒன்பதையும் ரசூலுல்லாஹ் பொறுமையாக கேட்கிறார்கள் இப்ப நான் அதை பூரா சொன்னா நீங்க பொறுமையா கேட்க முடியாது அவ்வளவு விஷயத்தை கேட்டுட்டு அதற்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்ன சொன்னாங்க நான் உம்மை அபூசராய் எப்படி இருந்தாரோ அப்படி உனக்கு நான் இருப்பேன் ஆயிஷாவே என்று சொன்னார்கள் உம்மசராக்கு பெண்மணிக்கு அபூசரா எப்படி ரொம்பவும் அன்போடு பாசத்தோடு அவர்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தாரோ அதுபோல நான் உங்களை வைத்திருப்பேன் என்று ரசூலுல்லா ஹசரத் ஆயிஷாவுக்கு சொன்னதாக அந்த ரிவாயத்திலே இருக்கிறது இது எதுக்கு நான் சொன்னேன் கணவன் மனைவி பிணைப்பு இருக்கிறது பாருங்களேன் அதிலே இன்றைக்கு அநேகமான பேர் குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்லவில்லை குடும்பத்தை இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு இருக்கு காரே போறது இன்னொன்னு இருக்கு வேனே போறது இன்னொன்னு இருக்கு லாரியே போறது இன்னொன்னு இருக்கு பஸ்ஸே போறது அது ஓடுறது அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இருக்கு எங்கேயா பிரேக் டவுன் ஆயிருச்சு இன்னொரு வண்டியில கட்டி இழுத்திட்டு போறது நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி கட்டி இழுத்திட்டு போய்கிட்டு எங்க பாருங்க கேளுங்க வீட்டுல எப்படி என்னங்க செய்யறது ஒரே பிரச்சனையா இருக்கு பிரச்சனைகளை தீக்கவே வழி தெரியல குறிப்பாக கணவன் மனைவியினுடைய பிரச்சனை அதே போல தாய் தந்தை மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு அதுவும் பெரிய பிரச்சனை அன்றைக்கும் பிரச்சனை தான் இன்றைக்கும் பிரச்சனை தான் தாய் தந்தைகளுக்காகத்தான் முதியோர் இல்லங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தாய் தந்தைகளுக்கு முதியோர் இல்லங்கள் தாய் தகப்பை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவனை எத்தீம்கானால சேர்க்கலாம் அவன் யோசிச்சுக்கிட்டு அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம் இதுதாங்க எடுத்துக்கிட்டு போறதுன்னு சொல்றேன் அதே போல மனைவிகள் எல்லாம் சேர்ந்து மஷூரா பண்றாங்க கணவரை என்ன செய்யலாம் கணவரெல்லாம் சேர்ந்து ஆலோசிக்கிறாங்க இந்த பொஞ்சாதி என்ன பண்ணலாம் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சோதர்களே நம்முடைய பஞ்சாதி எல்லாம் உம்முசரா நாம் எல்லாம் அபூசரா குடும்பத்தை நடத்த தெரிய வேண்டும் குடும்பத்தில் சூழல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஜெயசானகுத்தா நான் சொல்ல விரும்புற பாருங்க சுருக்கிறேன் தொழுகை வேண்டும் என்று அல்ல சொல்லி இருக்கிறான் தொழுகை ஜக்காத்தை சேர்த்து சேர்த்து அல்லாஹால ஏறக்குறைய எழுபது எழுபத்தி ஏழு இடத்துல இருக்கு அத்தைமுசலா தொழுகை நிலையத்துகள் ஆனா தொழுகையினுடைய ரக்காத்தித்தனை அல்ல சொல்லலை லுஹர் அசர் மகரிப் என்ற வார்த்தை குரான்ல அல்ல சொல்லலை இதுக்கு ரெண்டு ரக்காத் இதுக்கு நாலு ரக்காத் இதுல முதல் ரெண்டு காத்துல சூரத் ஓதணும் ரெண்டாவது ரெண்டு காத்துல சூரை பாத்தியா மட்டும் ஓதுனா போதும் இதுவெல்லாம் அல்லா சொல்லலை முன் சுண்ணத் எத்தனை ரக்காத் பின் சுண்ணத் எத்தனை ரக்காத் அல்ல சொல்லலை முன் சுண்ணத்துல அது கூட நஃபில் சேத்தனமா தேவையில்லையா அது அவசியம் என்ன அல்ல சொல்லலை இதே போல எத்தனையோ விஷயங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட ருக்குல என்ன ஓதணும் அல்ல அப்படின்னு ஒன்னு சொல்லலை சஜிதாவில என்ன ஓதணும் அல்ல சொல்லல அத்தஹையாத்து இல்லா இவசலவாத்து ஒத்தையாத்து ரசூல்லா சொன்னாங்க அது குரான்ல இல்லை அதுக்கு பிறகு என்ன துவா எப்படி துவா ஓதுனா அது ரசூல்லா சொன்னா குரான் இல்ல தொழுகணும் என்றுக்கான தொழுகையினுடைய பூரா விளக்கம் குரான்ல இல்ல நோன்பு வைக்கணும் இருக்கு நோம்புடைய பூரா விளக்கம் குரான்ல இல்லை பூரா விளக்கம் இல்லை அதே போல நோம்பு ஜக்காத் அஜி இந்த விஷயங்கள்லாம் பூரா விளக்கம் இல்லை ஆனா சகோதரர்களே ஒரு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புறேன் நம்முடைய குடும்பத்தை பத்தி எல்லாம் பூரா பூரா சொல்லியிருக்கிறான் குரான் ஒரு பக்கம் எல்லாம் சொல்லி இருக்கிறான் ரிஜால கவ்வாமுனால நிசா புற நீண்ட ஆயத்தது ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டு நடப்பவர்கள் கவ்வாமுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே ஆண்கள் பெண்களின் மீது அதிகாரி அர்த்தம் அல்ல நிர்வாகிங்கிறது கூட புற அர்த்தம் அல்ல ஆதிக்கம் செய்யறவங்க அர்த்தம் அல்ல பூரா அவங்க மீது ஆணையிடுகிறவங்க அர்த்தம் அல்ல ஆண் பெண்ணுக்கு ஆணை அர்த்தம் அல்ல மார்க்கத்தில் ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும் ரெண்டு பேர் இருந்தா நாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தொழுகிறோம் ஒருத்தர் இமாமா இருக்கணும் ஒருத்தர் பின்னால் இருக்கணும் ரெண்டு பேரும் இமாமா இருக்க முடியுமா இல்ல ரெண்டு பேரும் முக்ததியா இருக்க முடியுமா அதே போல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் அமீர் ஆய்க்கணும் ஒருத்தர் கூட இருக்கணும் ஒருத்தர முடிவு பண்ண ரெண்டு பேரும் முடிவு பண்ணா இந்தியா கவர்மெண்ட் மாதிரி ஆயிரும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணா இங்க சென்னையில ஒரு முடிவாக அங்க டெல்லியில ஒரு முடிவாகும் ரெண்டு இழுபறியா இருக்கும் அதனால அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அல்லா சொன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமீரா இருக்கணும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமீரா இருக்கணும் ஒருத்தர் அமீர் யார் இருக்கணும் ஆம்பளை அமீர் பொம்பளை மாமூர் இருக்காகத்தான் சொல்லப்பட்டே தவிர ரெண்டு ஆலோசிச்சு தான் செய்யணும் அமீர் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்கிறவர் அல்ல அமீர் ஹாக்கியம் இல்லை அமீர் ஆணையிடுகிறவர் அல்ல அமீர் தன்னை தலைவர் என்று கருதி தான் தன்னுடைய உத்தரவை அவள் மீது பிரயோகிக்கிறவர் அல்ல பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது பெண்ணிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் மனைவியுடைய ஆலோசனையும் எடுத்துக்கொண்டு முடிவுகள் செய்வார் மனைவிக்கும் சாதகமாக மக்களுக்கும் சாதகமாக அதான் குரான சொல்லப்பட்டிருக்கு அரிஜால சம்பாமோட அலநிசா இன்னொரு இடத்துல நல்லா சொல்றோம் ஆஷிரு ஹுண்டவில் மாறும் அந்த பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் சுருக்கமா நான் சொல்றேன் மாசுரத்துக்கு என்ன அர்த்தம் மாரூஃப்க்கு என்ன அர்த்தம் இது விளக்கம் சல்லவளமா கருத்துல கேளுங்க வாஷிரூஹுண்ட பில் மாரூஃப் பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் எது நல்ல முறையை அந்த முறையில் நடத்தணும் வலகுன்ன உள்ளதே அடைகின்ற அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போல நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போல நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும் பொதுவாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குலுக்கணம் பெண்கள் கோணலான எலும்புல படைக்கப்பட்டவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்கள் கோணலா எல்லாரும் சொல்றது பழக்கம் கோணலான எலும்புல படைக்கப்பட்டவர்கள் ஆகையினால அந்த கோணல் புத்தி தான் இருக்கும் எனக்குத்தான் நேர் புத்தி எனக்கு நேர் புத்தி பெண்களுக்கு எல்லாம் இந்திரா காந்தி புத்தியா கோணல் புத்தின்னு அதானே அர்த்தமாக்கும் அப்படி இல்லை சில பேர் இந்த ஹதீஸை தவறாக பயன்படுத்துகிறார்கள் பெண்கள் கோணலான எலும்பிலே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் அதை நிமித்துவதற்கு போவீர்களே ஆனால் நிமித்த முயற்சிப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒடித்து விடுவீர்கள் தாத்தமாக இஸ்தம் தாத்தமாக அது கோணலாக இருக்க நீங்கள் பலன் பெற்றுக் கொள்ள விரும்பினால் உங்களுடைய ஆர்வத்களை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்க விரும்பினால் அதை உங்களால் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லாய் சொன்னாங்க இப்ப இந்த அதிசல கோணலால எலும்பு வந்திருக்கிறதுனால இப்ப போன உடனே பெண்கள்கிட்ட பத்தியா அஜரத்தை சொன்னார் அஜரத்தை சொல்லல அல்லாவுடைய ரசூல சொல்லி இருக்கிறாங்க நீ கோணல் அதனால நான் சொல்றதை கேளு சகோதரர்களே கோணலான எலும்பு என்று ரசூல்லா பெண்களை சொன்னது அவர்களை பழித்து சொல்லவில்லை அவர்களை உயிர்த்து சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் கோணலாக இருப்பதுதான் அழகு அது எப்படி நம்ம விழா எலும்பு கோணலா இருக்கு இதையெல்லாம் நேரா வச்சு கட்டினா என்ன ஆகும் விழா எலும்பு கூணலா இருக்கு இதையெல்லாம் நேரா வச்சு கட்டணும் அந்த கேஸ் வண்டி மாதிரி இருக்க போறோம் கேஸ் சிலிண்டர் ஏற்றிட்டு போற வண்டி இருக்கு பாருங்க எல்லாம் தென்னை மட்டை ஏற்றிட்டு போற வண்டி இருக்கு பாருங்க அது மாதிரி இருக்கும் நம்ம இருக்க முடியுமா எலும்பு கோணலா தான் இருக்கணும் கோணலா இருக்கிறதா அதனுடைய உண்மை அதனுடைய அழகு அதனுடைய ஒழுங்கு பெண்கள் கோணலா தான் இருக்கணும் அந்த கோணல்ங்கிற வார்த்தையினால் அந்த கோணல் அந்த கோணலுக்குள்ள அர்த்தம் நீங்க கொடுக்க கூடாது அது கோணலாக இருப்பதுதான் அதனுடைய இயற்கை கோணலாக இருப்பதுதான் அதனுடைய அழகு அவங்க கோணலா இருந்தா தான் உங்க குடும்பம் நடக்கும் உங்களை மாதிரியே அவங்களும் வேற குடும்பம் நடக்காது உங்களை மாதிரி அவங்களும் இருந்தா குடும்பம் நடக்காது அவர்கள் கோணலாக இருப்பதா அவங்களுக்கு எப்படி கோணலா எலும்பு கோணலா இருக்குது கோணலா தான் இருக்கணும் இதை நிமித்த கூடாது கோணலா தான் இருக்கணும் இதோட தான் வாழ்க்கை நடத்தணும் இதோட வாழ்க்கை நடத்தினா தான் வாழ்க்கை நடக்கும் இதை நிமிர்த்து போனால் வாழ்க்கை ஒடிஞ்சு போயிடும் இதே தான் பெண்கள் கோணலாக இருக்க வேண்டியவர்கள் தான் கோணல் என்ற வார்த்தை அவர்களை பழித்து கூறப்பட்டதில்லை அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களுடைய எல்லை அதுதான் பெண்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது ஆண்களுக்கு இந்த ஒரு எல்லைக்கு அப்பால் உள்ள இடம் இருக்கிறது இந்த இரண்டையும் சேர்த்து பெண்களை எப்படி நடத்தணும் வைதா ஹிட்டும் அந்த ஆயத்தில் வருது ஒரு பெண் உங்களுடனே சண்டை போடுகிற பெண்ணாக இருந்து விட்டால் நீங்க என்ன செய்யணும் அல்ல குரான் இவ்வளவு விளக்கமா சொல்றான் சகோதரர்களே முதல்ல அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்க சண்டை போட்டா என்ன செய்யுங்க உபதேசம் செய்யுங்க இங்க பார்க்கணும் சண்டை போடுறது முதல்ல யாரு இது முதல்ல முடிவு பண்ணும் இல்ல இது முடிவு பண்ணா தான் இந்த ஆயத்தை யோசிக்க முடியும் எப்பவெல்லாம் சண்டை வருதோ அப்பவெல்லாம் நான் உபதேசம் செய்கிறேன்னு போனால் அது ஒழுக்க குறவுங்கிற நான் ஏன்னா சண்டை அவங்களால வந்திருந்தா தான் இந்த ஆயத்தை எடுக்கணும் சண்டை நம்மளால வந்திருந்தா நம்ம போய் புத்தி தீட்டிட்டு வரணும் சண்டை யாரால வந்துச்சு இன்னைக்கு பல காரியங்களில் ஆண்கள் தங்களுடைய நிலையை இழந்து பெண்களை போன்று இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் எப்படி பெண்களுக்கு ஒரு சிறிய அளவுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை போல இவர்களும் தங்களுடைய ஆடையிலே தங்களுடைய அணிகலன்களிலே தங்களுடைய தாங்களே நகமூட்டுக்கிறாங்க மைனர் செயின் அதுக்கு பேர் அப்படி ஒண்ணு போட்டுக்கிட்டு அது மாதிரி சில மற்ற வகையில இன்னும் நல்லா முகத்தை பார்த்தா கூட பொம்பளைக்கு ஆம்பளைக்கு பெரிய வித்தியாசம் தெரியறது இல்லை இதுவும் அதே மாதிரி இருக்கு அதே அதே மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் அதே மாதிரி இருந்துட்டு இதுவும் அவங்க எப்படி ஆடைகள் நல்ல பட்டு பகட்டு பெண்களுக்கு உள்ளது அது பெண்கள் பட்டு போடணும் நாம கஷ்டப்பட்டு கொடுக்கணும் அவங்க பட்டு போடணும் நாம கஷ்டப்பட்டு கொடுக்கணும் இது நமக்குள்ள உரிமை அது அவங்களுக்குள்ள கடமை நாம பட்டு போட நினைக்கிறது பாருங்க மின்னு போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கணும் இது ஆம்பளுக்குள்ள ஆணுக்கு இருப்பது வீரம் பெண்ணுக்கு இருப்பது அழகு ஆம்பளை அழக விரும்பினால் அது அநியாயம் பெண் வீரத்தை விரும்பினால் அது கொள்ளை ரெண்டு செய்யக்கூடாது சகோதரர்களே எனவே இருவரும் சேர்ந்து குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில அந்த பெண் தான் சண்டை போடுகிறாள் என்று முடிவாகிவிட்டால் நீங்க சண்டை போடுறீங்கன்னா முதல்ல நீங்க ஒழுங்காங்க உங்களுக்கு யார் உபதேசம் செய்யறது அதுக்கு தான் இந்த மாதிரி மேடை வச்சு உதவி செஞ்சா தான் கேட்பாங்க தனியா இப்ப கூப்பிட்டு இதெல்லாம் நான் பேசுறேன் வைங்க அஜர்த்து கொஞ்சம் பொறுங்க மேடையில் உட்கார்ந்து பேசுற வரைக்கும் பேசிக்கலாங்க ஆசிரியரை தனியா கூப்பிட்டு பாருங்க குடும்பத்துல அஜர்த்து உங்களுக்கு தெரியாதுங்க அஜர்த்து இதெல்லாம் ஹிக்குமத்துங்க இவ ஏமாத்துறதுக்கெல்லாம் ஹிக்குமத்துன்னு பேர் வச்சிருக்கான் இதெல்லாம் ஹிக்குமத்து இது வியாபாரத்துல ஹிக்குமத்து இது வீட்டுல ஹிக்குமத்து அந்த ஹிக்குமத்து இந்த ஹிக்குமத்து ஆயிரத்துக்கு அவர் நமக்கு சொல்லுவார் ஒரு பஞ்சாயத்து பண்ணங்க ஒரு புருஷ பஞ்சாயத்து தகராறு பஞ்சாயத்து பண்ண பஞ்சாயத்து போய் கடைசியில் தலாக்கு முடிவாயிருச்சு கொடுக்க வேண்டியதா போச்சு கொடுத்துட்டார் தலாக்க எழுதிதான் கொடுத்துட்டார் கடைசியில நான் சொன்னவர்த்த நீங்க தலாக்கு எழுதுனதோட வாயிலும் சொல்லிருங்க ஏன்னா சில சமயத்துல எழுதுறது வாயில சொல்ற வித்தியாசம் இருக்குன்னு நம்ம கிதாபில் எழுதியிருக்கு வாயிலையும் சொல்லிருங்க அவர் இப்படி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னாரு அதிர்த்து நீங்க தானே தலாக் சொல்ல சொன்னீங்க நீங்களே சொல்லுங்க அடே நான் சொன்னா என் பஞ்சாதிக்கு நீங்க என்னை சொல்ல சொல்றீங்க சொல்றாருங்க மார்க்கத்தை அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறார் நீங்க சொல்லுங்கிறாரு நான் எப்படி சொல்ல முடியும் அவரு பெஞ்சாதிக்கு நான் சொல்ல முடியாது ஐந்து வருஷமே வக்காலத்து கொடுத்தா சொல்லலாம் வக்காலத்து தலாக்குக்கும் எப்படி கோர்ட்டுக்கு வக்காலத்து கொடுக்கற மாதிரி எதுக்கும் வக்காலத்து கொடுத்து சொல்றது இருக்கு ஆனா தலாக்கு அப்படி யாரும் போய் வக்காலத்து கொடுக்கற பழக்கம் இல்லையே மார்க்கத்தை விளங்கி இருக்கிறது அவ்வளவுதான் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் தனியா இருக்கிற நிலையில அவர்கிட்ட போய் சொன்னா அவர் இதுதான் நியாயம் பாரு நான் சொல்றதான் சரியும் பாரு ஒருத்தர் சொல்றாருங்க நான் தலாக்கு எழுதி தான் வச்சிருக்கிறேன் இன்னும் பள்ளிவாசல் கொடுக்கலன்னு தலாக்கு எழுதுனா முடிஞ்சு போச்சு இவர் எப்ப இவர் இஷ்டத்தில் எழுதினாரோ அவர் சொன்னதாகத்தான் இருக்கும் சொல்லிட்டாரு பள்ளிவாசல்ல கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி ஒப்பு ஒப்புக்கொண்டாலும் சரி விட்டாலும் சரி மாமனார் மாமியா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி தலாக்காயம் சகோதரர்களை ஒரு மனிதத்தனுடைய சுய இஷ்டத்துல சுய நினைவோடு மூணு தலாக் சொன்னால் சொல்லக்கூடாது சொன்னது மகா பெரும் தப்பு தலாக் சொன்னது மகா பெரும் தப்பு ஆனால் சொன்னால் தலாக் ஆகிவிடும் தலாக் என்ற விஷயம் அப்படித்தான் எப்படி இது கேட்கறாங்க சில பேர் அது இப்படி தலாக் சொன்னோட தலாக் ஆயிருமா அப்போ நாங்க புருஷ மந்தியாவே பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே வார்த்தையில தலாக்கு இப்படி ஆயிரும் அப்ப அந்த புள்ள வந்து பொண்ணு தாப்பம் வீட்டுல எவ்வளவு நாளா இருந்திருக்குது இருபது வருஷமா இருந்திருக்குது பத்தொன்பது வருஷமா இருந்திருக்கு இன்னைக்கு என்ன சொல்லுச்சு அந்த பொண்ணு சொன்ன செஞ்ச தப்பெல்லாம் என்ன நானும் ஒப்புக்கொண்டேன்னு சொன்ன தப்புக்காக உன் வீட்டுல வந்திருக்குதா இல்லையா ஒரு வார்த்தை சொல்லி உன் வீட்டுல வந்து கிடக்குது இல்லையா இப்ப உன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வீட்டை விட்டு வெளியே போலாமா பொம்பளை போக கூடாது அல்லாவுக்கு மாறு செய்து அல்லாவுக்கு மாறு செய்து சுகமடைந்ததாக சரித்திரம் கிடையாது சந்தோஷம் அடைந்ததாக சரித்திரம் கிடையாது மாறாக அல்லாவுக்கு மாறு செய்தவர்களுடைய சரித்திரம் எல்லாம் தரித்திர சரித்திரமாகத்தான் இருக்கும் எனவே அல்லாஹுக்கு உடன்பட்டு நடப்போமாக அவனை ரசூலுக்கு வழிபட்டு நடப்போமாக குரானை விளங்கி நடப்போமாக நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்க நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய உற்றார் உறவினரோடு ஊரோடு நாட்டோடு நான் இறையிலே சொன்னது போல உலகத்தை திருட்ட வேண்டுமானால் தன்னை திருத்துங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து செய்ய முயற்சியுமாக அல்லாஹ் ஜலசான எனக்கும் உங்களுக்கும் அந்த அருமையான தோகைக்கு தந்தருவானாக யார் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ பல மாதங்களாக இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை எல்லா வகையிலும் கபூல் செய்து எல்லா வகையிலும் வரக்கத்து தந்தருவானாக வாகிருதாவான الحمد الحمد لله لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد بعد قال الله الله تعالى عز بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم وما أصابكم من مصيبة إلا فبما كسبت أيديكم ويعفو عن كثير وما أنتم بمعجزين في وماسکمتی وما لكم من دون الله من ولي ولا نصير صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل مريء ما نوى فمن كانت هجرته إلى دنيا أو إلى أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هجر إليه ومن كان هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام சிறப்பிற்குரிய இந்த விழாவின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களே மார்க்கம் இருக்கிறதே அது மிக இலகுவானது ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை போல கஷ்டமான ஒன்று நமக்கு இல்லை மார்க்கப்படி நடப்பது என்பது அதை போல இலகுவான ஒன்று இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ரத்தின சுருக்கமானவை சொன்னார்கள் அத்தீனு யூஸ்ருன் மார்க்கம் இலகுவானது எல்லா வகையிலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா ரீதியிலும் எந்த ரீதியிலும் மார்க்கம் கஷ்டமில்லை எந்த வகையிலும் மார்க்கம் கஷ்டமில்லை எந்த நேரத்திலும் மார்க்கம் கஷ்டமில்லை இது சொன்னார்கள் முகமது சல்லா அலை செல்லம் ஆனால் இன்றைக்கு மார்க்கப்படி நடப்பதென்பது இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் நெருப்பு கங்கை கையிலே பிடித்திருப்பது எவ்வளவு கஷ்டமா அவ்வளவு கஷ்டம் பார்க்கப்படி நடக்க முடியவில்லை வியாபாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி பெரியவர்களே மதரசாவிலும் சரி மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லுவேன் மதரசாவிற்கு இங்கே நூத்தி எழுபது மாணவர்களுக்கு மேலே படிக்கிறார்கள் பத்து பன்னிரண்டு உஸ்தாதுகள் சாதாரணமாக என்னுடைய செலவினம் என்றால் முதல் குறி மதர்சாவிலே நான் இதை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் யாரை பார்த்தாலும் முதலிலே இவர் என்ன செய்கிறார் இவருடைய தொழில் என்ன இவருடைய வருமானம் என்ன இவற்றை என்ன பேசலாம் மதர்சாவுக்கு கொடுப்பார் ஒருத்தரை பார்க்கும் போதே பூனை எளிய பார்க்கிற மாதிரி தான் பார்ப்போம் இவற்றிருந்து என்ன கிடைக்கும் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதிலே ஓரளவுக்கு அல்ல வெற்றியும் தருகிறார் யாரை பார்த்தாலும் காசோடு நோக்க காசுடைய நோக்கத்திலே பார்க்க கூடாது என்று நினைக்கிறோம் அது எங்களையும் மீறி வந்துவிடும் வருமானம் முக்கியம் என்பதை விட தன்மானம் முக்கியம் என்பதுதான் குறி ஆனாலும் இந்த காலகட்டத்திலே மார்க்கத்தை கூட மதரசாவை கூட மார்க்கத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிற மதரசா கூட நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு எப்படி ஒரு வியாபாரி கடை திறந்திருக்கிறாரோ தன்னுடைய வருமானத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை கழிப்பதற்காக ஒரு கடை திறந்து வைத்திருக்கிறாரோ அதே போல நாமும் மதரசாவை ஒரு கடையாக திறந்து வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு வழி தேடிக் கொண்டிருக்கிறோமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதுண்டு ஆனாலும் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகிறோம் கொள்கை ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நடைமுறையில் எவ்வளவு இருக்கிறோமோ அது கையாமத்து பதில் சொல்லும் அல்ல பதில் சொல்லுவான் ஆனால் கொள்கையை கொள்கை ரீதியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் இது வாழ்க்கைக்கு ஒரு வழியாக நாங்கள் இந்த இல்மை தேடவில்லை இல்ல மதரசாவுக்கு இந்த மதரசாவையும் சரி எந்த மதரசாவும் சரி வாழ்க்கைக்கு ஒரு வழியாக எப்படி வியாபாரத்தை வாழ்க்கைக்கு வழியாக கருதுகிறார்களோ தொழிலை வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு வழியாக கருதுகிறார்களோ உத்தியோகத்தை வாழ்க்கைக்கு வழியாக கருதுகிறார்களோ அதுபோல எங்களுடைய வயிற்று பிழைப்புக்கு ஒரு வழியாக இந்த மதரசாவை நாங்கள் ஆக்குவோம் ஆனால் அது பொருத்தமில்லாத ஒன்று என்பது மட்டுமல்ல அல்லாஹிற்கு பொருத்தமில்லாதது என்பது மட்டுமல்ல அது கையாமத்துடைய நாளையிலே மகாபெரிய பிடிக்கு காரணமாக ஆகிவிடும் அல்லாஹ் எங்களையும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் மதரசாவை கூட அந்த அடிப்படையில் நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டு மார்க்கப்படி நடப்பது கஷ்டமாக்கப்பட்டு போய்விட்டது ஆனால் மார்க்கப்படி நடப்பது என்பது லேசு எப்படி லேசு சகோதரர்களே குரானிலே எல்லாம் சொல்லுகிறான் மாஜால் ஆலைக்கும் சித்தீனி மினகரன் தீனில எந்த விதமான எந்த விதமான சில அதாவது சிறு சங்கடத்தை கூட அல்ல ஏற்படுத்தவில்லை தீனின் பிரகாரம் நடக்கிற காரணத்தினாலே ஒரு சிறு சங்கடம் கூட வராது கஷ்டம் வராது என்று சொல்லவில்லை தொல்லை வராது என்று சொல்லவில்லை துன்பம் வராது என்று சொல்லவில்லை நோவினை வராது என்று சொல்லவில்லை மாஜால் அலைக்கும் ஹரஜ் தீனின்படி நடப்பதிலே உங்களுக்கு ஹரஜ் இல்லை என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை ஹரஜ் என்ற வார்த்தைக்கு ஒரு சாதாரண இலகு லேசான கஷ்டம் எப்படி சகோதரர்களை சேரில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஒரு எப்படி பஸ்ல உட்காரும் போது கூட ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் மூணு பேர் சீட்ல ஒருத்தர் வர்றார் எண்பத்தி ஆறு கிலோ நமக்கு எப்படி இருக்கு அவரை பார்த்த உடனே அல்லாஹு தாலா இவருடைய உடலை குறைச்சு பாதியாக்கி சரி இருக்கு பயந்துகிட்டு வேற ஒரு ஆள் முப்பத்தி ரெண்டு கிலோ காரர் வாங்க பக்கத்துல உட்காருங்கன்னா அவர் பயப்படுறார் நம்ம ஜுப்பாவை பார்த்த உடனே இவன் என்ன செய்ய போறான் ஒல்லியான ஆளை கூப்பிட்டா பயப்படுறாரு மோட்டான ஆள் வந்திருக்காங்க நமக்கு பயமா இருக்கு இது மாதிரி நம்முடைய அதாவது ஒரு மோட்டாவான ஆள் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அவர் உட்கார்றது ஒரு பெரிய காரியம் இல்ல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா நமக்கு ஒரு ஹரஜ் ஏற்படுது கொஞ்சம் மோட்டாவா இருக்கிறதுனால நமக்கு உட்கார்றதுல ஒரு ஹரஜ் ஏற்படுது அது ஒரு பெரிய கஷ்டம் சொல்ல முடியாது அது ஒரு பெரிய தொல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன இடைஞ்சல் அவ்வளவுதான் இப்ப சேர்ல உட்கார்ந்து இருக்கும் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் மோட்டா இருக்கிறாரு சமயத்துல காலை இப்படி வச்சிருக்கிறாரு இப்ப நமக்கு கொஞ்சம் என்ன செய்யுது இடிக்குது இல்ல இதுக்கு தான் ஹரஜ்னு சொல்றது ஒரு சின்ன சிரமம் அவ்வளவுதான் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இது ஒரு பெரிய துன்பம் இல்லை இது ஒரு பெரிய தொல்லை இல்லை வாழ்க்கையில சகிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை சாதாரண ஒரு ஹேரஜ் அவ்வளவுதான் ஒரு சின்ன கஷ்டம் அவர் கொஞ்சம் இடிக்கிறார் அவ்வளவுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது மாதிரி கூட இல்லை தீனின் பிரகாரம் இருந்து இறப்பது வரை நடப்பதிலே யாருக்கும் எந்த விதமான ஹரஜ் இல்லை ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையிலே மகா கஷ்டமாக தெரிகிறது வியாபாரத்திலே நேர்மையாக நடக்க முடிகிறதா குடும்பத்திலே ஒழுங்காக இருக்க முடிகிறதா மனைவி மக்களை சந்தோஷமாக வைப்பதற்கு மார்க்கம் இடையூறாக இருக்கிறது என்றுதானே கருதப்படுகிறது அதற்கு மாறாக மார்க்கப்படி நடந்தால் குடும்பத்தை சந்தோஷமாக வைக்க முடிகிறதா எந்த காரியமானாலும் சரி நான் சமீப காலத்திலே இரண்டு மூன்று இடத்திலே இதை சொன்னேன் மார்க்கப்படி நடப்பதிலே சாதாரணமாக நமக்கு தெரியும் தாடி வைப்பது தாடி வைப்பது மார்க்கத்திலே உள்ளது சுண்ணத்து ஆனால் தாடியை எடுப்பது ஹராம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அவ்வளவு பெரிய தவறான காரியம் யார சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க கொள்கை ரீதியாக ஒத்துக்கங்க என்னுடைய விஷயத்த மார்க்கத்துடைய விஷயம் அங்கே நடைமுறையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அதை இன்ஷால்ல சரி பண்ணிக்கங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு பெரிய காரியம் இல்லை இப்ப மார்க்கப்படி நடக்கிறதுல தாடி வைக்கிறதுல என்ன கஷ்டம் இப்ப தாடி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்ப தாடி வைக்கணும் ஒருத்தர் நீயர் செய்துட்டார் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து சொல்றேன் அதாவது மிர்சா பேதில் என்று ஒரு கவிஞர் இருந்தார் ஈரான்ல அவர் ரசூல்லா இசலாஸ் மீது இஷ்குடைய கவிகள் ரசூலின் மீது மோகம் கொண்ட கவிகள் இப்ப அந்த கவிதையெல்லாம் சொல்றதுக்கு தேவையில்லை அந்த கவிதைகளை படிச்சுட்டு இந்தியாவில் இருந்த ஒருத்தருக்கு ஆசை வந்துச்சு ரசூல்லா மேல இவ்வளவு பிரியமான கவிதைகள் எழுதியிருக்கிறாரே இப்ப நவல ரசூல்லா மேல பிரியமான கவிதைகள் படிக்கிறோமா இல்லையா தல அல் பத்ரு அலைனா பௌர்ணமி எங்களின் மீது உதயமாகிவிட்டது ரசூலுல்லாவை பௌர்ணமின்னு சொன்னாங்க அது மாதிரி அதெல்லாம் இஷ்குடைய கவிதைகள் மோகத்துடைய கவிதைகள் இப்படி கவிதை படிச்சிருக்கிறார் இந்த ஷா இந்த கவிஞர் ரசூலுல்லாவின் மீது இவ்வளவு மோகம் கொண்ட கவிஞர் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்று இந்தியாவில் இருந்த இந்த நபருக்கு ஆசை வைந்து இவர் ஈரானுக்கு பயணமாகி போனார் அந்த காலத்தில் போய் கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு அனுமதி கேட்டார் உள்ள போனார் உள்ள போய் பார்த்தா அந்த கவிஞர் நாவிதனுக்கு முன்னால் உட்கார்ந்து தாடி ஷேவிங் பண்ணி கொண்டு இருக்கிறார் ரசூல்லா முகப்பத் மௌலாய சல்லி வசல்லிம் தாய் மன் அபதா அலா ஹபீபிக்க எவ்வளவு அருமையான பைத்து மௌலாய சல்லி வசல்லிம் எவ்வளவு அருமையா இது போன்ற இதைவிட ஆழமான கவிதைகள் எல்லாம் படித்த அவர் அங்கே தாடி சிறைத்துக் கொண்டிருக்கிறார் நாவிதனிடத்தில் உட்கார்ந்து இதை பார்த்த உடனே இந்த இந்தியாவிலிருந்து போனார இவருக்கு மனம் தாங்கல அவர் கேட்டார் ஆகா ரீஷ்மி தராஷி ஆகா என்று சொன்னால் பாரசியிலே ஆகா ஹான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எஜமானர் என்று அர்த்தம் ஆகா எஜமானரே அவர் அவர் கூப்பிடும் போது அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தார் எஜமானரே ரீஷ்மி தராஷி தடியாசிரிக்கிறீர்கள் உடனே அவர் கவிஞராயிற்று கவிநயத்தில் பதில் சொன்னார் ரீஷ்மி தராஷம் வலேக் திலே திலே கசேனமி ஹராஷன் நான் தாடியை வெட்டுகிறேன் ஆனால் யாருடைய மனதையும் வெட்டுவதில்லை மற்றவர்களுடைய மனதை வெட்டுவது புண்படுத்துவதுதான் பெரிய பாவம் தாடி வெட்டுவது என்ன காரியம் இது ஒரு சாதாரண காரியம் அப்பெரிய சுண்ணத் மகா சுண்ணத் பெரிய சுண்ணத் எதுன்னா மற்றவங்களை புண்படுத்தாம நடந்து கொள்ளணும் அதுதான் நான் அதை செய்யறேன் தாடி என்ன காரியம் இது ஒரு பெரிய காரியம் இல்லை அதனால சிறச்ச தவறு இல்லை அவர் கவிநயத்தோடு பதில் சொன்னார் பீஷ்மி தராசம் வலேக்கின் திலே கசே நமி ஹராசம் இதை கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த இந்தியாக்காரர் திலே ரசூலுல்லா மீ ஹராஷி ரசூலுல்லாவுடைய மனதை புண்படுத்துகிறீர்கள் நீங்கள் தாடியை சிறைப்பதன் மூலமாக யாருடைய மனதை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலை சொல்லம் கபரிலே கொண்டு போய் வைத்த உடனே ரசூலுல்லாவுடைய திருமுக தரிசனம் கிடைக்கும் சகோதரர்களே கபர் இங்கே இருக்கலாம் கபர் திண்டுக்கல்லிலே இருக்கலாம் கபரு கீரனூரிலே இருக்கலாம் கபரு இந்தோனேஷியாவிலே இருக்கலாம் ஆனால் அடக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹலே செல்லமுடைய கபருக்கும் நமக்கு இடையிலே இருக்கிற அத்தனை திரைகளையும் அல்லாஹ் தன்னுடைய சக்தியால் நீக்கி விடுவான் இங்கே இருந்து கேட்கப்படும் அவர்களை காண்பித்து ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசம் காண்பித்து மா மன்னஹாதர் ரஜில் இவர் யார் என்று கேட்கப்படும் யார் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள்தான் சொல்லுவார்கள் என்னுடைய ரசூல் என்று சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது சகோதரர்களே சுண்ணத்துகளில் எத்தனையோ சுண்ணத்து இருக்கிறது ஆனால் தாடியை போல வெட்ட வெளிச்சமாக தெரிகிற சுண்ணத்து வேறு எதுவும் இல்லை எனவே பைக் இதுவரை முடியாமல் போயிருந்தாலும் இப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள் ஒரு கஷ்டம் இல்லை ஆனால் இப்ப நினைச்சது என்ன கஷ்டமா போச்சுன்னு சொன்னா இதெல்லாம் கேட்டுட்டு ராத்திரிக்கு வீட்டுல போய் எல்லாரும் விளங்கிருங்க இப்படி போன யூஸ்பியா மதரிசால ஜல்சா நடந்துச்சு தாடி நாளைக்கு வச்சுக்கலான்னு அப்படி என்ன வயசு ஆகி போச்சு ஆமா பதிமூணு வயசுல எட்டு வயசுல தாடி முளைச்சிருச்சு எங்க தாடி வர்ற வயசுல வருது தாடி வர்ற வயசுக்கு முன்னால் வர்றது இல்லை எந்த வயசுல வரணுமோ அந்த வயசுல வருது இப்ப அவங்க வைப்பாங்க தாடி சரி அதையும் மீறி பேசாம விட்டுடுவோம் ரெண்டு நாள் ஷேவிங் பண்ணாம காலையில போனா என்ன சொல்லுவாங்க முதல்ல போய் இல்ல சொன்னாங்க ஆமா அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் அஜத்மாருக்கு என்ன வேலை நீங்க போங்க முதல்ல இப்ப சொன்னா இல்ல நான் வச்சுக்கிறேன் சரின்னு விட்டு வச்சு கொஞ்சம் பெருசாயிருச்சு பாத்தீங்களா இவ்வளவு பெருசா விட்டுட்டீங்களா கொஞ்சம் விட்டுங்க தாடி வைக்கிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும் அந்த நீளத்துக்கும் பெர்மிஷன் வாங்கணும் இது நான் சாதாரணமாக சொல்லல நடைமுறையில வீடுகள்ல அதே மாதிரி நம்ம ஜுபா போடுறோம் பெருசா ஜுபா போடுறோம் நம்மளாம் போட்டு பழகிட்டோம் அதனால வீட்டுல சகிச்சு பழகிட்டாங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க யாரும் போய் சொல்லிடாதீங்க நம்மள இப்படி இருந்து பழகிட்டாதனால சொல்றது இல்ல இல்லையானா கொஞ்சம் ரூபா பெருசா போட்டு போனா என்ன சொல்லுவாங்க வீட்டுல என்னங்க இப்படி போட்டு வந்துட்டீங்க பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது அவங்க சொல்ற அசிங்கத்திலேயே இந்த அம்மாவோட சந்தோஷம் இருந்தா வாழ்க்கையில இருக்க முடியுங்களா குடும்பத்தில் இருக்க முடியுங்களா குலிஸ்தான்ல ஷேக் சாதி ஒரு இடத்துல சொல்றார் ஜனே பத் தர் சராயே நெக்கோ ஜனே பத் தர் சராயே நெக்கோ அந்தரி ஆலமஸ்து தோசகேவ் ஒரு அதிகமாக பேசக்கூடிய ஒரு மோசமான பெண் ஒரு மனிதனுடைய வீட்டிலே இருப்பாளே ஆனால் அவள் மனைவியாக இருப்பாளே ஆனால் அவனுக்கு அந்த வீடுதான் நரகம் இந்த உலகத்திலே நரகத்தை பார்த்துக்கலாம் இனி அவன் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை அங்க இருக்கிறதா இதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்தரி ஆலமஸ்து தோசகேவ் இந்த உலகத்திலேயே அவனுக்கு நரகம் ஆரம்பமாகிவிட்டது எனவே சோதர்களே தாடி வைக்கிறதுல என்ன கஷ்டம் ஒரு கஷ்டம் இல்லை நான் கேட்டேன் தாடி வைக்கிறதுல தாடி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சோதர்களே என்ன செய்யணும் நாளைக்கு போய் எங்கேயாவது ஒரு பாறை வாங்கி பில்லப் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு ஏதாவது என்ன கட்டி பணம் கட்டி பெர்மிட் வாங்கி ஏதாவது செய்வீங்களா என்ன செய்யணும் தாடி வைக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் செய்யாம சும்மா இருந்தா போதும் என்ன செய்யணும் ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க நீங்க சும்மா இருங்க தொடவே வேணாம் வேசர் வாங்கவே வேண்டாம் பிளேடு வாங்கவே வேண்டாம் கண்ணாடி வாங்கவே வேண்டாம் முன்னால போய் நிக்கவே வேண்டாம் சும்மா இருந்தா போதுமே தாடி சிறைக்கிறதுக்கு தான் வேலை செய்யணும் சிரமப்படும் இப்ப தாடி சிறைக்கிறது லேசா இருக்குது தாடி வைக்கிறது கஷ்டமா போயிருச்சு இதாங்க மாஜால அலைக்கும் ஹரஜ் தீன்ல எந்த ஹரஜும் இல்ல தாடி வைக்கிறதுல எப்படி சிரமம் இல்லையோ அதே போல உண்மை பேசுறதுல சிரமம் இல்ல நீதியாக நடக்கிறதுல சிரமம் இல்ல நேர்மையாக நடக்கிறதுல சிரமம் இல்ல வாழ்க்கையில் ஒழுங்கை கடைபிடிப்பதில் சிரமம் இல்லை மதுவை தொடாமல் இருப்பதில் சிரமம் இல்லை மங்கையை பார்க்காமல் இருப்பதில் சிரமம் இல்லை மாதுவை சிநேகிக்காமல் இருப்பதில் சிரமம் இல்லை ஆனால் இன்றைக்கு பொய் சொல்லுவது லேசாகிவிட்டது உண்மை கஷ்டமாகிவிட்டது திருமணங்களை கஷ்டப்படுத்தி செய்வது பிளேஸ் ஆகிவிட்டது இலகுவாக திருமணம் செய்வது கஷ்டமாகிவிட்டது இலகுவா செய்கிறேன் சொல்லி ஹதரத் பாத்திமாவை அலிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களே அதுபோல இன்றைக்கு திருமணம் செய்ய முடியுமா நம்ம வீட்டுல வீட்டுல போய் வேற ஒன்னும் சொல்ல வேண்டாங்க வீட்டுல போய் பதினோரு தேங்காய் வேண்டாம் அந்த வாழைப்பழத்தில் சீப்புல எத்தனை இருக்கணும் ஒன்பது இருக்கணும் அல்லது பதினொன்று இருக்கணும் பாக்கி அல்லாஹால ஒத்தப்படையா இருக்கிறான் ஒத்தைய விரும்புறான்ங்கிறதெல்லாம் இருக்கு ஆனால் இங்க அல்லா விரும்புறான்ங்கிற காரணத்துக்காக இல்ல நம்முடைய சமூகத்தினுடைய பழக்க வழக்கம் பதினொன்னு ஒண்ணு குறைஞ்சா போச்சு நாளைக்கு அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது இப்படி செய்துகிட்டே இருந்தாங்க நான் ஒரு கல்யாணத்துல பார்த்தேன் எங்க வீட்டுல இது என்னடா பெரிய வம்பா இருக்குது வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம முன்னால செய்ய மாட்டாங்க பின்னால செய்வாங்க நான் சொன்ன தேங்காயே வேண்டாம் ஆப்பிள் பழம் வாங்கி கொடுங்க அதுல கூட பதினொன்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோதரர்களை மாற்ற முடியவில்லை இதுவெல்லாம் செய்வது இலகு இலேசு ஆனால் மார்க்கப்படி கல்யாணம் செய்வது அதில் சல்மான பாரிசி என்று நினைக்கிறேன் ஒரு பெண் கேட்க சொன்னார்கள் அவர் உள்ளே போனார்கள் பெண் கேட்டார்கள் உங்களுக்கு பெண்ணு தரா அவருக்கு தர முடியாதுன்னு சொன்னாங்க சரி அப்படியா சரி என்று சொல்லி அவர் அங்கேயே நிக்கா செய்தார் முடிஞ்சு ஜீஜாப் கவுல் நினைச்சு வெளியே வந்தார் பெண்ணு கேட்டு அனுப்பினவர் வெளியே இருக்கிறார் இவர் பெண்ணு கேட்க போனவர் இவர் நிக்கா முடிச்சுட்டு வெளியே வந்தார் வந்து என்னங்கன்னு கேட்டாரு அவர் வழியிற வழியோ பார்த்தா சகிக்கல அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறார் என்னங்க ஆச்சு பொண்ணு கேட்க போனீங்களே எனக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்களா இவர் நிக்கா பண்ணிட்டு வந்துட்டார் அவ்வளவுதான் நிக்கா பண்றதுக்கு என்ன வேணும் சகோதரர்களை ஒன்றுமே தேவையில்லை இவர் நிக்கா பண்ணிட்டு வந்தார் அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் சரி வாங்கன்னு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போன பிறகு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படி இருந்தா அப்படி சொல்லுங்க கொடுக்கறேன்னு சொன்னா அதை சொல்லுங்க அவர் சொன்னார் இல்ல வந்து இந்த இல்ல வந்து ஆரம்பிச்சாலே என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சுக்கலாம் பையன் வெளியே போயிட்டு வர்றாரு மதுசமானவரே எங்க போன அது பாருங்க நீ இருக்கிற என்னவோ சங்கதி இருக்கு அதுன்னு ஆரம்பிச்சாலே எங்க போன கடைக்கு போன டாக்டர் போன அவ்வளவுதான் சொல்லலாம் அது வந்து இல்லை என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை இது வேற ஒண்ணு இருக்கு உள்ள சொன்னாரு இல்ல வந்து சரி வாங்க என்னதான் சங்கதி சொல்லுங்க கடைசி சொன்னாரு இல்ல அவங்க வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சரி அது ஏன் வந்து லேட் பண்ணணும் நல்ல காரியத்தை சீக்கிரம் செய்ய வேண்டியதானே அங்கே நிக்கா பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால உங்கள்ட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சு உங்களுக்கு பெண்ணு கேட்க போய் நான் கட்டிட்டு வந்துட்டேன் அவர் சொன்னாரு பதில் சொன்னாராம் நீங்க எதுக்கு வெக்கப்படணும் நான் தானே வெக்கப்படணும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட மனைவியை நான் போய் பொண்ணு கேட்டிருக்கிறேன் பாருங்க நாங்களே வெக்கப்படணும் நீங்க வெக்கப்படுறீங்க கவனிச்சீங்களா அவரு அவர் சொல்றாரு ஏனாப எனக்கு பெண்ணு கேட்க சொல்லிட்டேன் ஃபீ குல்லி மர அத்தின் இஸ்மு நாக்கிஹா ஒஃபீ ஹப்பத்தின் இஸ்மு அகிலிஹா ஒரு ஒரு பருக்கையிலும் அதை சாப்பிடுகிறவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு பருக்கையிலே பருக்கைன்னு சொன்னா ஒரு சோறு ஒரு துண்டு அதிலே சாப்பிடுகிறவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு பெண்ணுடைய தலையிலும் அவள் யாரை நிக்காக செய்வாள் என்ற கணவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது குல்லி நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்க அவர் சொன்னார் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட பெண்ணை நான் போய் பெண் கேட்க சொன்னேனே எனக்கு என்று நான் அல்லவா விற்கப்பட வேண்டும் நீங்கள் எதற்கு விற்கப்படுகிறீர்கள் என்று அவருக்கு ஆறுதல் கூறினார் என்று அதிசய வருகிறது ஆக நிக்காக என்பது இலகுவான காரியம் ஆனா இன்றைக்கு இலகுவாக செய்ய முடியாது இதே போல தாடி வைப்பதாகட்டும் உண்மை பேசுவதாகட்டும் வியாபாரத்திலே நேர்மையாக இருப்பதாகட்டும் சகோதரர்களே மிளகாய் பொடியில செங்கப்பொடி கலக்கிறது தான் கஷ்டம் கலக்காம விற்கிறது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே மிளகாய் பொடிக்கு தகுந்த செங்கலாக தேர்ந்தெடுத்து அதை கொண்டு போய் அரைச்சு கலர் ஒன்னா இருக்கணும் கலர் வித்தியாசமான கண்டுபிடிச்சிருவாங்க அதனால போய் செங்கலை தேர்ந்தெடுத்து அதை கலந்து அதை கலந்து அது விற்கிறது தான் கஷ்டம் மிளகாயை டைரக்டா அரைச்சு விக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டம் இல்ல அரிசிக்கேத்த கல்லு தேடி அந்த வெள்ளக்கல்ல கொண்டு வந்து அரிசியில கலந்து அதுதான் கஷ்டம் வெறும் அரிசியை அரிசியா விக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல இப்ப அரிசியை அரிசியா விற்கிறது கஷ்டம் அரிசியில கல்லு சேர்க்கறது லேசு பிறகு கல் குரணை நீக்கப்பட்டது கரிமாஜார் கோச்சு கூடாது கல் குரணை நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு போர்டு போட்டு இவர் தான் கலக்கிறவரும் இவருதான் நீக்கிறவர் என்ன குதிரத்தை இராகி பாத்தீங்களா அல்லாவுடைய குதிரை அரிசி அரைச்சு அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதானே கல்ல தயார் பண்றாங்க சோதனைகள் இருக்குண்டு கருப்பு நிறமா தான் கண்டுபிடிச்சிருவாங்க அதே கலர்ல தயார் பண்றாங்க திண்டுக்கல் அப்படி இல்ல வேற ஊர் அதே கலர்ல தயார் பண்ணி வெள்ளை கலர்ல அதுல கலந்து பிறகு அதை நீக்கிறதுக்கு ஒரு காசு வாங்கி என்ன சோதனைகளை என்ன குதிரை அல்லாவுடைய குதிரை மார்க்கப்படி நடப்பதில் என்ன சிரமம் உளுந்து போட்டு வாங்கிட்டு வந்து உளுந்துக்கு மேல இருக்கிற அந்த கருப்பு தோலை வாங்கிட்டு வந்து அதை பக்குவமா அரைச்சு டீ தூள்ல சேர்க்கணும் இவன் டீ குடிச்சா எப்படி இருக்கும் மேல கீழே எல்லாம் சேர்ந்து எரிஞ்சு உளுந்து போட்டுல டீ போட்டு குடிச்சா இது பக்குவமா கலந்து அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு உளுந்து போட்டுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு அதுல சம்பாதிக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க சகோதரர்களே நியாயத்துக்கு மீறிய சம்பாத்தியத்திலே உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை இதுவரை இல்லை இனியும் இல்லை அவர்களுடைய இரு என்ன ஆகும் தெரியுமா பார்ப்பதற்கு பெருந்தகைகளாக நான் அதற்கு பெருந்தகைன்னு சொல்லும்போது இது யாவும் அந்த அதற்கு உண்மையான பெருந்தகை பெருந்தொகையுள்ள பெருந்தகை பெருந்தொகையுள்ள பெருந்தகை அது இருந்தால் தான் பெருந்தகையே ஆகிறார்கள் அப்படிப்பட்ட பெருந்தொகைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்களே முடிவு என்ன ஆகும் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் முடிவை கருவனுடைய முடிவை ஹமானுடைய முடிவை அபுஜகனுடைய முடிவை நமருடைய முடிவை நூஹ் அலை இஸ்லாமை எதிர்த்த கவுன்களுடைய மெஜாரிட்டி கவுமனுடைய முடிவை இப்ராஹிம் அலை இஸ்லாமை எதிர்த்த நுருதுடைய முடிவை இது போன்ற எத்தனையோ முடிவுகளை அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனால் அந்த வரலாறு படைத்தவர் படிப்பவர்களாக மட்டுமில்லை இன்றைக்கு வரலாறு படைக்கிறவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெருந்தொகை கொண்டிருக்கின்றன எங்கே அவர்களுடைய வாழ்வு எங்கே அவர்களுடைய இருப்பெங்கே அவர்களை இறக்கப் போவதெங்கே தீனுக்கு மாற்றமாக யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னது உண்மை ரசூல் சொன்னது உண்மை சோதர்களே அதற்கு மாறாக உலகத்திலே நடக்க முடியாது நடப்பது என்பது முடியாது எனவே நான் சொல்ல விரும்புகிறேன் தீனின்படி நடப்பது லேசு கடைசியாக ஒன்றை சொல்ல முடிக்க விரும்புகிறேன் தீனின்படி நடப்பதிலே குடும்ப வாழ்க்கை பாருங்கள் இன்றைக்கு யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார் மனைவி என்பவள் யார் என்று கேட்டதற்கு அவர் எழுதியிருக்கிறார் தூரத்திலே ஏசி பக்கத்திலே ஹீட்டர் தூரத்தில இருந்து நினைச்சா இப்ப கூட இங்க இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போய் ஏசி மாதிரி இருக்கும் நினைச்சா அங்க போனவன பதினொன்றே ஆகுது இல்ல வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல பிறகு பாருங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை பொதுவாக இதை கணிப்பவர்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றி கணிப்பவர்கள் எல்லாம் அதிலும் ஓரளவு வயது வந்து விட்டதற்கு பிறகு அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கல்யாணம் பண்ணி அந்த மோகம் அந்த ஆசை அந்த மோகம் இதுவெல்லாம் தீர்கிற வயசு வரை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரை எப்படியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போயிடும் நாற்பது வயசுக்கு பிறகு இங்க மகம் பெரியவன் ஆயிட்டு அங்க மக பெரியவன் ஆயிட்டு வியாபாரத்தில் சிக்கல்கள் வந்துட்டு சம்பாதிக்க வேண்டிய தேவை வந்துட்டு இன்னும் ஒரு வீடு கூட கேட்கலையே அவன் கேட்கறது என்னங்க இந்த ஒரு சொந்த வீடு இல்லையே இவருக்கு எப்படி இருக்கும் அப்படியே ஊசியில குத்துற மாதிரி இருக்கும் இன்னும் நான் என்ன உங்களை கட்டி என்னத்தை கண்டேன் காது கொண்ட கண்டனா மூக்கு கொண்ட கண்டனா என்ன சொல்ல முடியும் பதில் என்ன சொல்ல முடியும் சோதனை இடத்துல பதில் இல்லை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சகிச்சு கொண்டு இந்த நாற்பது வயசுக்கு மேல வாழ்க்கை நடத்துறது இருக்குது அதுக்கு நான் சொல்ல விரும்பல நம்ம தமிழ் பழமொழியை சொல்லி வச்சிருக்கு நாற்பதுக்கு வயசுக்கு மேல நாய் குணம் அல்ல இது தேவையா தமிழ்ல நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தே இருக்கக்கூடாது இந்த பழமொழிக்காக நாற்பது வயசு ஏன் இந்த குணம் வருகிறது மனிதனுடைய சிக்கல் சகோதரர்களே ஆனால் வாழ்க்கையிலே குடும்பம் நடத்த கூட தெரியவில்லை என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே மிக வேதனை ஏற்படுகிறது ஈமான் இல்லாமல் எந்த குடும்பமும் ஒழுங்காகாது எட்டையில் இல்லாமல் எந்த குடும்பமும் ஒழுங்காகாது இது போன்ற மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இந்த இல்மை வகையினுடைய இளம் சோதர்களே இது உலகத்துடைய மற்ற கல்விகளைப் போல அல்ல மற்ற கல்விகளுடைய நோக்கம் என்னவாகவும் இருக்கலாம் அந்த கலைகளுடைய நோக்கம் என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் சோழர்களே பகிரங்கமாக கூற விரும்புகிறேன் அகில உலகத்துக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல இறுதி நாள் வரைக்கும் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இங்கே படித்துக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அல்லாஹுவிடத்திலிருந்து இறங்கிய கல்வி என்றைக்கும் மாறாது நாங்கள் மாறியிருக்கலாம் ஆலிம்கள் மாறியிருக்கலாம் கோழியினுடைய நிறங்கள் மாறியிருக்கலாம் முட்டை நிறம் மாறுவதில்லை நாங்கள் மாறி இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து போயிருக்கலாம் எங்களுடைய தக்குவா பலகீனமாக இருக்கலாம் இருக்கலாம் என்ன இருக்கிறது வாஸ்தவம் இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் இங்கே ஓதிப்படக்கூடிய கோதி கொடுக்கப்படக்கூடிய இல்ம இருக்கிறது அலஹந்து இல்லாஹி ரப்பில் இருந்து புலாவது பிரம்பின் வரை அந்த முப்பது ஜுசுவிலே இருக்கிற ஒரு ஒரு எழுத்தும் மறுபரிசீலனை அதற்கு தேவையில்லை எந்த கோர்ட்டும் அதற்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் தீர்க்கமான முடிவு தீர்க்க நெருக்கமான முடிவு கடைசி முடிவு மறுக்கப்பட முடியாத முடிவு மறுபரிசீலனைக்குட்படாத முடிவு இன்னொரு தரம் திருப்பி பார்க்கப்பட வேண்டாத முடிவு இதுதான் இறுதி முடிவு இதுதான் உறுதி முடிவு இதுதான் அறுதி முடிவு இதற்கு பிறகு இன்னொரு முடிவு தேவையில்லை அந்த கல்வி இங்கே இருக்கிறது நாங்கள் மாறி இருக்கலாம் கோழி நிறம் மாறி இருக்கலாம் ஆனால் முட்டை நிறம் மாறாத சகோதரர்களே இதே போல இதற்கு முன்னாலே இருந்த உலமா பெருந்தகைகள் அதற்கு போன்றவர்கள் நான் முகஸ்துதிக்காக சொல்லுவதில்லை முகஸ்துதி செய்வது எனக்கு பழக்கமும் இல்லை அதனாலே என்னை அதிக பிரசங்கித்தனம் உள்ளவன் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் முகஸ்துதி என்பது அது வெறுக்கப்பட்டது என்னையும் புகழ வேண்டாம் நான் யாரையும் புகழவும் தயாராக இல்லை என்பதுதான் எனக்கு வழக்கம் ஆனாலும் ஹஜரத் போன்றவர்களை நான் பார்த்துக் கொண்டே வருகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எளிமை போன்றவைகள் இருக்கிறது இவைகள் இவைகளெல்லாம் தீனுடைய இல்மனுடைய அருமையை காட்டுகிற சகோதரர்களே தீனுடைய எளிமின் காரணமாக எப்படி இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது இப்படிப்பட்ட உலமாக்களை இப்படிப்பட்ட மேதைகளை மார்க்க அறிஞர்களை இந்த உலகம் வளைக்க முடியாது உலகம் விலைக்கு வாங்க முடியாது யாரும் ஆளுங்களை விலைக்கு வாங்கி விட முடியாது யாரும் ஆளுங்களை தங்களுடைய அடிமைகளாக நினைத்து விட முடியாது நான் இருக்க வேண்டுமானால் ஆளுங்களுக்கு அதைத்தான் சொல்ல சொல்ல விரும்புகிறேன் நானும் அதைத்தான் சொல்ல விரும்ப இருக்க விரும்புகிறேன் ஆளுங்களாக இருப்பவர்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது அல்லாஹனுடைய குரானை நேரடியாக படிக்கவில்லையா இன்னகூல கோலன் ஃபசல் இவர்களுக்கு அர்த்தம் தெரியவில்லையா மற்றவர்களுக்கு தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் கல்போடு ஃபஸ்ல என்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு பிறகு இன்னமும் எக்கீதூன கைதா வாக்கீது கைதா அல்ல சொல்லுகிறானே அந்த மாபெரும் சூழ்ச்சி அல்லாஹுவை ஏமாற்றுகிற சூழ்ச்சி உலகத்திலே மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்கு அல்லாஹும் சூழ்ச்சி செய்வான் என்று சொல்கிறானே இதையெல்லாம் படித்ததற்கு பிறகு நாம் இந்த உலகத்திலே யாருக்காவது அடிமையாக இருக்க முடியுமா யாராவது நம்மை திருப்பி விட முடியுமா நம்மை திருத்த வேண்டும் என்று நான் பெருமைக்கு சொல்லவில்லை சோதர்களே இருக்க வேண்டும் என்று விருப்பத்தை சொல்லுகிறேன் நம்மை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை கோடு கோணராக இருந்தால் அல்லவா திருத்த வேண்டும் நேர்கோட்டை திருத்த வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது நீங்கள் நேராக இருங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அல்லாஹுக்கு பயந்திருங்கள் உலகத்திலே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அல்லாவிற்கு பயப்பும் இருக்கிறது அல்லாவை பயப்பதுதான் அறிவு ஞானங்களின் ஊற்றுக்கண் என்று முகமது சல்லா அலிசம் சொன்னார்கள் எனவே சகோதரர்களே ஒரு குடும்பத்தை கூட நடத்த தெரியாமல் இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அடிக்கடி நான் இதான் சொல்லுவது பிரேக் டவுனான வண்டி எப்படி கட்டி இழுத்துக் கொண்டு போகிறார்களோ அது போல என்ன செய்வது இப்ப குழந்தைகளும் ஆயிருச்சு வீட்டுல நாற்பது வயசு ஆயிருச்சு இப்ப குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகனும் இப்ப என்ன ஆயிட்டாரு இன்சார்ஜ் வந்துட்டாரு முதல்ல டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார் இப்ப இன்சார்ஜ் ஆயிட்டார் இப்ப அவர் இன்சார்ஜ் ஆனவன நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிரணும் இங்கதான் விவகாரம் ரெண்டு இன்சார்ஜ் சேர்ந்தா என்ன ஆகும் ரெண்டு இன்சார்ஜ் சேர்ந்தா அங்க என்ன ஆகும் பீஸ் போகும் ரெண்டு ஒயர்லையும் பாசிட்டிவா இருந்து பீஸ் போயிடும் அதான் பீஸ் போய்கிட்டு இருக்கு இப்ப குடும்பங்கள்ல பீஸ் போறது காரணம் நான் சொல்றது எப்போ சொல்ல நினைக்கிறது கோழி பாருங்க குஞ்சு வளர்த்தது பூனை குட்டியை வளர்த்தது சிங்க குட்டியை வளர்த்தது எல்லா மிருகங்களை பாருங்க சாதாரண கோழி எல்லாரும் பார்த்திருப்போம் கோழி குஞ்சை எப்படி வளர்த்துது கூடவே கூட்டிக்கிட்டே போகுது தான் எதையும் திங்கிறதே இல்லை திங்க மாதிரி காமிக்கும் குஞ்சுகளுக்கு தான் காமிக்கும் பன்னெண்டு குஞ்சு சகோதரர்களே ஒரே நேரத்தில் நம்ம வீட்டுல யாருக்காவது ஒரு பொம்பளைக்கு பன்னெண்டு குழந்தை ஒன்னா பிறந்தா அல்ல ஒண்ணு பிறந்தாலே அது என்ன செய்யுதுங்க ஒண்ணு பிறந்து இருக்குது அதுக்கே வளர்த்த முடியல நான் சொல்ல விரும்பல அவ்வளவு கஷ்டம் பால் குடிக்க முடியாம அவ்வளவு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்காங்க பால் குடி பால் கொடுக்க முடியாம என்னன்னா உடல் பழக்கிடும் ஆனால் பன்னெண்டு குஞ்சுக்கு தன்னிடத்திலே எதுவும் இல்லை அழைத்துக் கொண்டே போகிறது கூட்டிக் கொண்டே போகிறது அந்த குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கிறது இறை தேடி கொடுக்கிறது எல்லாம் முடிந்த பிறகு எங்காவது ஒரு பருந்து வந்து விடுவானால் எங்காவது ஒரு பருந்து வந்து விடுவானால் பருந்தினுடைய வேகம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பருந்து பார்க்க முடியும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மேலே இருந்து பருந்து பார்க்க முடியும் நான் ஒரு சமயம் மேட்டூருக்கு போயிருந்தேன் அங்கே இந்த கிளியாரத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்ச தேவை திருச்சியில் ஒரு மோதினார் இருந்தார் பானு சொல்லிட்டு கிடையாது நிறுத்திட்டு போயிருவார் மேட்டூர் கோயில் ரொம்ப நாளைக்கு முன்னால அப்போ அங்க தண்ணி வேகமா விழுந்துகிட்டு இருந்துச்சு அது ஒரு மழை காலம் தண்ணி வேகமா விழுந்துகிட்டு இருந்துச்சு அப்படி விழுகும் போது அங்க மேல பருந்துகள் பறந்து கொண்டு பல காலம் பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஆனா மறக்க முடியறது இல்லை அந்த பருந்து மேல இருந்து மீன் பிடிக்கிறதுக்காக தயாரா பறந்துகிட்டே நிறைய பருந்துகள் பறந்து கொண்டே இருக்கு கீழே இருக்கிற தண்ணி இப்படி மேலிருந்து வேகமா விழுகும் போது மீன் சாதாரணமாக நீச்சலை விட எதிர்நீச்சல் அதற்கு ரொம்ப ஆர்வம் அதனால எதிர்நீச்சல் வருது இப்ப தண்ணி விழுகிறதுனால அதனால எதிர்நீச்சல் முடியாம அப்படி மேல பாஞ்சு மேல விழுகிறது ஹுசைனியா கேசட் சென்ற வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி என்ன மேட்டூர் போய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அப்போ அங்க தண்ணி வேகமா விழுந்துகிட்டு இருந்துச்சு அது ஒரு மழை காலம் தண்ணி வேகமா விழுந்துகிட்டு இருந்துச்சு அப்படி விழுகும் போது அங்க மேல பருந்துகள் பறந்து கொண்டு இருந்துச்சு பல காலம் பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஆனா மறக்க முடியறது இல்ல அந்த பருந்து மேல இருந்து மீன் பிடிக்கிறதுக்காக தயாரா பறந்துகிட்டே நிறைய பருந்துகள் பறந்து கொண்டே இருக்கு கீழே இருக்கிற தண்ணி இப்படி மேல இருந்து வேகமா விழுகும் போது மீன் சாதாரணமாக நீச்சலை விட எதிர்நீச்சல் அதற்கு ரொம்ப ஆர்வம் அதனால எதிர்நீச்சல் வருது இப்ப தண்ணி விழுகிறதுனால அதனால எதிர்நீச்சல் முடியாம அப்படி மேல பாஞ்சு மேல விழுகிறது தண்ணியை விட்டு வெளியே பாஞ்சு பிறகு மேல வந்து விழுகுது இப்படி அது தண்ணியை விட்டு வெளியே வரும்போது அங்க மேல இருக்கிற பருந்து கால்குலேட் பண்ணி கரெக்டா வந்து இது மேல வரும்போது அப்படியே பிடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடும் எந்த மீன் பிடிக்கிறவனாலும் பிடிக்க முடியாது கழுகுக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அது பார்க்க முடியும் அது அங்கிருந்து பார்க்கிறது பிடித்து கொண்டு போகிறது இந்த கழுகை இந்த கோழி பார்த்து விடுமானால் கழுகனுடைய அழகு நான் நீட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை அதனுடைய விரல்கள் அதனுடைய நகங்கள் அதனுடைய அழகு அதனுடைய மூக்கு அதனுடைய கெட்டி இதற்கெல்லாம் ஈடு போட்டால் கோடி அதிலே நூறிலே ஒரு பங்கு தேராது அதனுடைய சக்திக்கு கோழி நூறிலே ஒரு பங்கு தேராது ஆனால் கழுகை கண்ட பிறகு இந்த கோழி சும்மா அப்படியே ரெக்க விரிச்சுக்கிட்டு பறக்கிறத பார்த்தா ஏதோ சிங்கம் போல தெரியும் தன்னுடைய குஞ்சை பாதுகாப்பதற்கு அது சிங்கவேடம் பூணுகிறது கோழி சிங்க வேடம் பூணுகிறது குலிஸ்தானை சேக் சாதி ஒரு இடத்துல சொன்னார் கசின்னூரின் கசின்னூரின் யசூர் அலல் கல்வி பூனை இருக்க சாதாரணமானது நாய் இருக்க மிக பலம் உள்ளது பூனைக்கு நாய்க்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒரு நாய் பூனை குட்டி பிடிக்க வந்துருச்சுன்னு வச்சுங்க பூனை குட்டி இருக்கு ஒரு நாய் வந்துருச்சு பிடிக்க வந்துருச்சு இப்ப பூனை என்ன செய்யும் அந்த நாயின் மீது இப்படி பாயும் இப்படி பாயும் அந்த நாய் கத்திக்கிட்டு ஓடுறத பார்த்தா ஓஹோ புலி நாயில பிடிக்குது போலன்னு நினைக்க வேண்டியது சொல்லுதூரின் அந்த பூனையைப் போல எசூராளர்கள் நாயின் மீது பாய்கிற பூனையைப் போல நாய் பார்த்து அடிச்சா ஒரு அடியில போல செத்துறோம் ஆனால் தன்னுடைய குட்டியை பாதுகாப்பதற்காக நாய் வெறும் குஞ்சை பிடிக்க பூனை குட்டி பிடிக்கிற ஆசையில வருது ஆனால் இந்த பூனை தன்னுடைய உயிர் போனாலும் சரி என்னுடைய குட்டியை நான் விடமாட்டேன் என்று பாதுகாக்கிறது சரி அப்படியெல்லாம் பாதுகாத்து இந்த குஞ்சு பெருசாயிருச்சு கொஞ்சம் இப்ப கோழி என்ன செய்யும் தானா அதை பிரிச்சு விட்டுரும் கோழி தானா பிரிச்சு விட்டுரும் இனி குஞ்சா அது மறக்காது குஞ்சு திரும்ப தானா வந்தா கூட இந்த கோழி அதை கொத்தும் கொத்தி கொத்தி ஒரு நிலை வந்துடும் இந்த குஞ்சு இதுதான் எனக்கு அம்மாங்கிறத மறந்து அது தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் இது போல நமக்கு வயசாயிட்டா மக்களை சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான் அந்த கோழி விடுற மாதிரி விட புடிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் இவனுக்கு பொண்ணு பார்த்தேன் சரி அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் நான் தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டாருங்களா அவரை அவரை கொஞ்சம் சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதானே இல்ல நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா சோதர்களே கடைசி மூச்சு வரை சொல்றேன் கோவிச்சு கூடாது கடைசி மூச்சு வரை கல்லாப்பட்டி சாவியை கையிலே பிடிச்சிருக்காம யார் கையில கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதை எப்படி பார்க்கணுமோ பார்த்து கொண்டிருந்தால் இசால பாருங்க எத்தனையோ மிருகங்கள் இருந்து படிக்க வேண்டிய சுபாவங்கள் இருக்கிறது ஒரு ஒரு மிருகத்திலே ஒரு விசேஷங்கள் அல்ல வைத்திருக்கிறான் அத்தனை விசேஷத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிற திறன் ஆறாவது அறிவாலை நமக்கு வைத்திருக்கிறான் ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு சுபாவம் சிங்கம் கூட உலகத்திலேயே அதாவது ரொம்ப ஜென்டில்மேன் சொல்றாங்களே மிருகங்களிலேயே ஜென்டிலாக நடந்து கொள்ளக்கூடிய சிங்கம் தான் பசி வராத வரைக்கும் யாரையும் துன்பப்படுத்தாது அப்படியே பசி வந்துட்டாலும் திடீர்னு போய் எங்கேயும் பாயாது அப்படியே மெதுவா நடந்து போகும் அப்படியே பார்க்கும் சரி தேவைன்னு வந்தா ஒரே அடி அதுதான் முடிவு சும்மா போயிட்டு சல சலன்னு பேசிக்கிட்டு அந்த வந்து இந்த தவளகத்தன மாதிரி தமிழகத்துல வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு விடிய விடிய கத்துதுங்கள என்ன அர்த்தம் இருக்கிறதுக்கு சிங்கமானால் அதுக்கு பேரே கர்ஜிக்குதல் ஒரு தடவை கர்ஜா போதும் ஒரு சத்தத்துல காடே குலுக்கும் காடே அசையும் நாடே அசையும் ஆனால் அது நடந்து கொள்கிற முறை இருக்கிறது ஒரு பெண் சிங்கத்தோடு ஒரு தடவை அது கூட்டு சேர்ந்து விட்டால் கடைசி இது சாகும் வரை அல்லது அது சாகும் வரை ஒரே பெண் சிங்கத்தோடு தான் வாழ்க்கை நடத்தும் அந்த அறிவு கூட இல்லாத மனிதர்கள் ரோட்டிலே போகிற அத்தனை பேரும் யாரெல்லாம் அழகாக தெரிகிறார்களோ இல்லை சகோதரர்களை இந்த காலத்திலே அழகில்லாதவர்கள் கூட தங்களை அழகாக்கிக் கொண்டு வருகிறார்கள் இவர் பார்த்து கொண்டே போகிறார் இதற்கு பெயர் ரசனையாம் இதற்கு பெயர் கலையாம் இதை போல கொலை உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது கிடையாது அந்த சிங்கத்துக்கு இருக்கிற அறிவு கூட அந்த மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட சிங்கம் என்ன சோதர்களே இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய ஒரு பெட்டையோடு சேர்ந்து அது கூடு கட்டுகிற காலத்திலே எப்படியெல்லாம் ஒத்துழைக்கிறது இதே போல புறா இங்கே வளர்த்தோம் அந்த புறா தன்னுடைய ஜோடியோடு எப்படியெல்லாம் இணைந்து வாழ்க்கை நடத்துகிறது இன்னொரு அந்த ஆண் புறா இன்னொரு பெண் புறாவை திரும்பி கூட பார்க்காது அவ்வளவு அறிவு கூட மனித சமுதாயமே உனக்கு இல்லையா அந்த புறாவுக்கு இருக்கிற அறிவு அந்த சிட்டுக்குறிக்கு குருவிக்கு இருக்கிற அறிவு அந்த மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட மனிதனாக பிறந்து ஆறறிவு படைத்தவர்களுக்கு இல்லாமல் எங்கெல்லாம் பாருங்க ரோட்டிலே ஒரு கை ஒடிந்து எலும்பு எலும்பு முறிவு வைத்தியசாலை எலும்பு முடிவு வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில எலும்பு முடிச்சு கட்டு போட்ட படம் போட்டிருக்கு அதுவும் ஒரு பொம்பளை தான் என்ன சொல்ற பொம்பளைக்கு தான் எழுப்பிட்ட ஆளுங்களை பொம்பளைக்கு தான் முடியுமா போட்டு வச்சிருக்கிறார் ஏன் எலும்பு முறிவுக்கு அதை போட்டால் போதுமே எந்த புஸ்தகத்தை எடுங்கள் எந்த பத்திரிகை எடுங்கள் எதை எடுங்கள் சோதர்களே இங்கு வீடுகள் எல்லாம் வீடுகளுடைய உட்புறங்கள் எல்லாம் சினிமாத்தனமான ஒரு வாழ்க்கை நான் சொல்லுவேன் கிறுக்குத்தனமான ஒரு வாழ்க்கை அவர்கள் எப்படியெல்லாம் கிழித்து விடுவார்களோ இப்படியெல்லாம் இவர்களும் கிழித்து விடுவார்கள் அவர்கள் எப்படி தங்களை மேக்கப் செய்வார்களோ அதுபோல இவர்கள் மேக்கப் செய்வார்கள் மேக்கப் வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் அது சதை காட்டி வாழ்வது வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் அது சதை பிண்டங்களை காண்பித்து தங்களுக்கு வருமானத்தை தேடிக்கொள்வது வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் அது அதை பார்த்து நாம் நடக்கலாமா சோதர்களே ஈமான் இருக்குமானால் ஈமான் இருக்குமானால் இந்த மண்ணழகிகளை பார்க்க மாட்டார்கள் சொர்க்கத்திலே கண்ணழகிகள் இருக்கிறார்கள் இங்கேயே தெரியும் இங்கேயே தெரியும் யாருக்கு ஈமான் வந்து விடுகிறதோ யாருக்கு எட்டையில் வந்து விடுகிறதோ இதை இதை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டுமானால் நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலிசலம் குடும்பம் நடத்தினார்கள் மட்டுமல்ல ஒரே நேரத்தில் ஏழு எட்டு மனை வரை இருந்திருக்கிறார்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் நான் முதலில் நேற்று பேசிக் கொண்டிருக்கும் போது உலமாக்களோடு சொன்னேன் மனைவியை மனைவியை எப்பவாவது புகழ்றது உண்டுமா வேண்டா சொல்லுவோம் அதற்கு மேல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வேணா சொல்லுவோமே தவிர வீட்டுல போய் சாப்பிடும் போது ராத்திரிக்கு ஆஹா இன்னைக்கு சால்னா சூப்பர் சொல்லுவோம் அப்படி நல்லா இருந்தா கூட ஒரு சமயம் அந்த அம்மா கேட்டா கூட எப்படி இருக்குது சால்னா இருக்குது ஏங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்னங்க ஆஹா பிரமாதம் கைப்பட்டாலே ருசின்னு சொன்னா என்னங்க கெட்டு போச்சு நம்ம புஞ்சாயிதாங்க மனசே வராது அந்த அம்மாவும் நம்மளை பார்த்து ஆஹா அவங்கள பார்த்தா பிரமாதமா இருக்குது எனக்கா சொல்லிருக்கீங்களா என்னமா ஆரம்ப காலத்துல அப்படி இப்படி இருந்திருக்கும் இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க போய் தொலைஞ்சு யாரோ ஒருத்தர் சொன்னது எனக்கு வந்து மாச ஆரம்பத்துல வீட்டுக்கு போய் எங்க அவருன்னு கேட்டா அவரா மாச ஆரம்பத்துல அவர் சம்பளம் வாங்குறவர் மாச ஆரம்பத்துல கேட்டா சொல்லுவாரா அவரா எங்க போயிருக்கிறாரு வருவாருங்க சாயந்தரம் வருவாரு பத்தாம் தேதிக்கு மேல போய் கேட்டா எங்கெங்க அவரு எங்கயா போயிருப்பாரு பாது வரும் பத்தாம் தேதிக்கு மேல இருபதாம் தேதிக்கு மேல போய் கேட்டா எங்கெங்க அது எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு வரும் சோதரா இது போல வாழ்க்கையில ஏன் இத்தனை கசப்பு ஆனால் வரத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில பிணக்கு வரத்தான் செய்யும் அந்த பிணக்கை எனக்காக்குவது நம்முடைய திறமை பிணக்கு வராத குடும்பம் இருக்க முடியாது பிணக்கு வராவிட்டால் அந்த குடும்பத்திலே ருசியும் இருக்க முடியாது ஆனால் கணவன் மனைவி பிணக்கிலே தோற்று போகிறவர் தான் வெற்றி பெற்றவர் ஆனா எப்படி விளக்கம் இப்ப சொல்றதுக்கு இல்ல வேண்டாம் தனியா கேளுங்க தோற்று போகிறவர் தான் வெற்றி பெற்றவர் இது போல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம் என்ன செய்யணும் வீட்டுல ஏதாவது ஒரு சாமான் வாங்கணும் பொருள் வாங்கணும் அப்ப அவங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம ஒண்ணு சொல்லுவோம் சொன்ன நீ பார்த்தா எப்போ இப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிற அது இல்ல இது இல்லை அவங்க சொல்லுவாங்க நீ என்ன பெருசா வாங்கி கொடுத்துருவீங்க பாருங்க வீட்டுல பாருங்க அப்படி இருக்கு நீ பேசுறேன் நான் கருத்துருவேன் இவர் சொல்றாரு இனி நீ இந்த மாதிரி பேசுன நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் இந்த அளவுக்கு போகவே கூடாது பிணக்கு வரும் பேச்சு வரும் பேச்சு வந்தால் அதை பிணக்காகவோ சண்டை என்றோ நினைக்கவே கூடாது இது நமக்கிடையில் ஒரு கருத்து பரிமாற்றம் என்றுதான் நினைக்கணும் கணவன் மனைவியினுடைய சண்டையை வெளியே வந்து சண்டைன்னு சொல்லக்கூடாது மட்டுமல்ல நம்ம மனசுலயே அத சண்டைன்னு நினைக்க கூடாது வீட்டுல எனக்கு சண்டை வந்துருச்சு வரும் வீடு இருக்கிற காரணத்தினால பேச்செல்லாம் வரும் பேச்சு வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இது கருத்து பரிமாற்றம் அவர் அவருடைய கருத்து சொல்லுகிறார் நமக்கு முதல்வர் அவர்தான் நமக்கு முதல்வர் நம்ம வீட்டுக்காரர் இதே போல நமக்கு உலகத்தே உலக அழகி யார் மிஸ் ஓல்டு யாரு நம்ம பொஞ்சாதுதான் மிஸ் ஓல்டு மிஸ் ஓல்டா இருந்தா நமக்கு என்னங்க நமக்கு நமக்குள்ளதான் அடுத்ததை பார்க்கவே போறது இல்லையா அது என்னவா இருந்தா நமக்கு என்ன இந்த எண்ணம் வந்துவிட்டால் எல்லாமே துச்சமாக தெரியும் தூசாக தெரியும் இந்த உலகத்தில் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டோம் ஏன் எனக்கு இல்லாத ஒரு பொருளை நான் திரும்பி பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு இருக்கிறது சொர்க்கத்தை எழுபது ஆயிரம் இங்க ஒன்று ரெண்டு அதுவும் அசிங்கம் நாற்றம் அத்தனையும் நிரம்பியதான் இவை எனக்கு சொர்க்கத்திலே அல்ல வைத்திருக்கிறான் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம் சோதரர்களை அல்ல சொர்க்கத்தை சொன்னதே அதுதான் அதற்கு மாறாக நரகம் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த உலகத்தே ஒரு கயிற்றின் மீது நடக்கிற புலியை போல கயிற்றின் மீது நடக்கிற ஒற்றை கயிற்றின் மீது நடக்கிற புலியை போல நாம் நிதானமாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செல்வோமே ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் அதற்கு ஆயிஷா ரதி ஒரு தடவை வீட்டுக்கு வந்தார்கள் சூழல்லா அதற்கு ஆயிஷா மிக கடுமையான தலைவலி வாராசா அவன் சொன்ன விதம் உகாரி செய்தி வாய்த்து வாராசா என்ன கடுமையான தலைவலி அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க ரசூல்லா பார்த்தாங்க ரொம்ப தலைவலிக்குது போல இருக்குது அப்படியே சரி யதார்த்தமா சொன்னாங்க லவ்கான ஜாக்கிவான ஒரு சமயம் உங்களுடைய மரணம் சம்பவித்து விட்டால் ரொம்ப தலைவலிக்குதுங்கிறீங்க ஒரு சமயம் லவுக்கான ஜாக்கி மரண்டு கூட சொல்லல அப்படி நடந்து விட்டால் அப்படின்னா எப்படி அலமௌத்து நடந்துவிட்டால் விட்டால் நானே ஹயாத்தா இருக்கும் போது நடந்துட்டா உங்களுக்காக அஸ்தகத்திற்கு இஸ்திகார் செய்வேன் வாதுலக்கு துவா செய்வேன் ஒரு சமயம் அப்படி ஏதாவது இந்த தலைவரினால என்னமாவது நடந்துட்டால் என்னமாவது நடந்துட்டால் என்ன நடந்துட்டால் உள்ள இருக்கு மௌத்து நடந்துட்டால் நான் உங்களுக்கு துவா செய்வேன் இஸ்திகார் செய்வேன் உடனே அது தாய் சொன்னாங்க வா சக்கலையா எனக்கு வந்த கஷ்டமே எனக்கு வந்த வேதனையே எனக்கு வந்த தொல்லையே லவ்கான தாலிக்க அப்படி நான் நினைத்து இன்னில அதுன்னுக்கி இன்னில அதுன்னுக்க அந்த ஹெப்ப மௌத்தி அல்லது மாதிரி வாசகம் வருது ஓஹோ நான் மௌத்தாகணும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க போல இருக்கு அதில் தாய்ஷா சொன்னது நான் மௌத்தாகணும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க போல இருக்குது அப்படி நடந்துட்டால் வகுந்த ஆகிற லைலத்திக்க நீங்கள் நான் மௌத்தான இரவிலே ஒரு புது பெண்ணோடு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா யார் யார கேட்டது பாத்தீங்களா இது மாதிரி நம்ம வீட்டிலையும் கேட்டா ரசூல் லாய்சலா சிரித்து கொண்டு சும்மா இருந்து விட்டார்கள் ஆஹா நான் ஆச்சே என்னுடைய மனைவி என்னட்டவே இப்படி சொல்லலாமா அப்படின்னு ரசூல்லா நினைக்கல ரசூல்லாவே நினைக்கல நானும் நீங்களும் நினைக்கலாமா வீடு என்றால் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்திலே அதரத் ஆயிஷாவை ரசூல்லா கூப்பிடும் பொழுது என்ன கூப்பிடுவார்கள் ஆயிஷா ஆயிஷா என்றும் கூப்பிடுவார்கள் பிரியமாக ஆயிஷ் எப்படிங்க ஆயிஷ் ஆயிஷான் பூரா பேர் சொல்லாம அரை பேர் சொன்னா அதுவும் ஒரு ருசி தான் ருக்கையாங்கிறத ருக்கை அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு ருசி மனைவி ரசூல்லா சல்லா ஆயிஷ் என்று கூப்பிட்டதாகவும் இருக்கிறது இதெல்லாம் விட அழகு என்ன தெரியுங்களா இதை கடைசியில ஞாபகம் வைங்க அதில் ஆயிஷாவை கூப்பிடுவார்களாம் யா ஹுமைரா செக்கச்சு வந்த சின்ன பெண்ணே கூப்பிடுவாங்க யா ஹுமைரா ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் உலகத்திற்கே வழிகாட்ட வந்த ரஹமத்துள்ள ஆலமீன் செல்லல்லா அலை செல்லம் மனைவி இடத்திலே எப்படி நடந்தார்கள் என்ற முன்மாதிரி நமக்கு இருக்குமானால் இந்த உலகமே சொர்க்கம் தான் சகோதரர்களே அதற்கு அடிப்படை ஈமான் தான் அந்த ஈமானுக்கு அடிப்படை குரான் தான் அந்த குரானுடைய போதனைகள் தான் இந்த மதரசாக்கள் எனவே இந்த அயில்மை படித்தவர்கள் தங்களுடைய அயில்மின்படி நிற்க வேண்டும் அல்லாஹு தாலா அவர்களை நிலைநிற்க செய்ய வேண்டும் இவர்கள் தான் எங்களுடைய சொத்துக்கள் நாங்கள் வாழ்க்கையில சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை இருக்கிற சொத்தை பற்றி கூட சொத்து அவ அந்த சொத்தை அதுவே சொத்தை அந்த சொத்தை என்றுதான் நினைக்கிறோம் இதுதான் எங்களுக்கு சொத்து நாளைக்கு எங்களுடைய பெயர் சொல்லுபவர்கள் இவர்கள் தான் ஏதோ இருக்கிற காலத்திலே இவர்களை அடித்திருப்போம் மிரட்டியிருப்போம் அதே நேரத்திலே உள்ளத்தை அல்லாஹ் அறிகிறான் இவர்கள் தான் எங்களுக்கு சொத்து இவர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் தான் எங்களுக்கு வருங்காலத்துடைய எங்களுடைய பொக்கிஷங்கள் இவர்களிலிருந்து என்னென்ன பிறக்குமோ தெரியாது அதே போல இந்த மதரசா இந்த மதரசா இங்கே இருக்கிற காரணத்தினாலே இங்கே அல்லாஹ் இறுதி வரை இருக்க வைக்கிற காரணத்தினாலே இந்த மதரசா சொல்ல போனால் எங்களுடைய உயிர் உயிர் பூச்சே இதுதான் இதற்காகத்தான் வாழுகிறோம் ஏன் இதன் மூலமாக உலகத்திலே தீன் பரவும் என்ற நம்பிக்கையிலே வாழ்கிறோம் அல்லாஹ் ஜெலசானகு தாலா பேசியதிலே குற்றம் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களையும் மறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏதோ சில விஷயங்கள் ஒரு கருத்து பரிமாற்றமாக இதை சண்டை நினைச்சுக்காதீங்க நமக்கு இடையில ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படி பார்த்து கருத்து பரிமாற்றமாக நான் பேசினேன் தவிர ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும்ங்கிற நீயத்தை எனக்கு இருக்கவும் இல்லை ஆனாலும் தேவைக்காக சில பேச்சுகளை சொன்னேன் யாபகத்திலே வைத்து எனக்கும் அல்ல யாபகத்திலே இரு எடுத்து இறுதி மூச்சு வரை இந்த தீனின் மீது நிலைத்து நின்று இந்த அண்டசராசரம் அல்லாவுடைய கையிலே இதை ஆக்குவதும் அவன் அழிப்பதும் அவன் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் இருப்பதும் நம்முடைய இஷ்டத்தில் இல்லை இறப்பதும் நம்முடைய சோதர்களே இதுபோல இந்த உலகத்தை நாம் பெற்றுக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நேரம் இந்த உலகம் நம்மை எடுத்துவிடும் நாம் இங்கே இருக்க போவதில்லை இந்த உலகத்திலே நான் தான் மன்னன் என்று சொன்னவர்கள் மன்னாதி மன்னன் என்று சொன்னவர்கள் ராஜா என்று சொன்னவர்கள் ராஜாதி ராஜன் என்று சொன்னவர்கள் சொன்னவர்கள் ராஜமார்த்தாண்டே என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கு அவர்களுடைய கபல்கள் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை சோதர்களே உலகத்திலே நிலைத்திருக்குமானால் ஈமான் இறுதி வரை இருக்குமானால் ஈமான் அந்த ஈமானுக்கு அடிப்படையாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் தாங்கள் உறுதுணையாக இருப்பதை வாழ்க்கையுடைய லட்சியமாக கொண்டு அதன் மீது நடப்பதை வாழ்க்கையுடைய நோக்கமாக கொண்டு நானும் நீங்களும் இந்த உலகம் முழுவதும் வாழ அல்லாஹ் வழி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் அனுமதி தந்த தலைவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் மேலும் மேலும் சிறப்பாக்கி தர வேண்டும் என்று துவாம் செய்து கொண்டு முடிக்கிறேன் வாக்குதாவான நண்பர்களே தாய்மார்களே சோதரிகளே இந்த மதரசாவினுடைய விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பது நாம் அறிந்த விஷயம் மென்மேலும் அல்லாஹு இதை சிறப்பாகவும் செழிப்பாகவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்து இதில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் சொல்லுகிற விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக சகோதரர்களே தாய்மார்களே நேரமும் காலமும் பொன்னானது எனவே நேரம் கருதி உண்மையில எண்ணி பார்க்கும் பொழுது இந்த மதரசா செய்து வருவது மிகப்பெரிய அரும் பணி ஆனால் இப்பொழுது பெய்து கொண்டிருப்பதோ மார்கழி பணி நான் இனி உங்களுக்கு சொல்லப்போவது என்னமோ இனி எனக்கே தெரியவில்லை ஆனாலும் துவா செய்யத்தான் நினைக்கிறேன் சிறு குழந்தைகளுடைய பேச்சுக்கள் இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பேச்சே போதுமானது அதை வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவோமையானால் அதுவே மிக பெரும் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து உண்மையில் இந்த மாணவ மாணவர்களுடைய பேச்சை கேட்ட பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் நான் இதற்கு முன்னும் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இதே போன்ற ஒரு பிராயத்திலே அநேகமாக ஆறாவது படிக்கும் பொழுது அல்லது ஏழாவது படிக்கும் பொழுது எங்களுடைய கீரனூர் ஹைஸ்கூலிலே ஒரு மீலாது விழாவிலே ஒரு பையன் பேசினார் நாகூர் பிச்சை என்று நினைக்கிறேன் அதை விட கூட கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்திருப்பேன் அப்பொழுது மனநம் செய்து பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கரை காண முடியாத கடலிலே சிக்குண்ட மரக்கலம் போல அரபு நாட்டினுடைய ஐயாமை ஜாகிலியத் இருந்தது என்றும் அதிலே என்னுடைய உஸ்தாது பெருந்தகை எழுதி கொடுத்த வாசகங்கள் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதிலே அரபு நாட்டுடைய நிலைமையை விவரித்து அதில் எழுதும் பொழுது அரபு நாட்டுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் மதுவா ஆஹா அது அதிலல்லவா இருக்கிறது இன்பம் கொண்டு வாருங்கள் குடம் குடமாக அன்று ஆறாவது ஏழாவது படிக்கும்போது நான் பேசியது அவன் ஒட்டகையா நம் காட்டில் புகுந்தது பிடியுங்கள் அதனை கட்டுங்கள் மரத்தில் வெட்டுங்கள் காலை அது போன்று இந்த மாணவர்கள் பேசுகிறார்களே இது இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஞாபகம் இருக்கும் மறக்க முடியாத ஒன்று அது மட்டுமல்ல அது செயல்பாட்டில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இளம் பிராயத்திலே படிப்பது இருக்கிறதே அது கல்லிலே பொறித்த எழுத்து போல கல்லிலே பொறிக்கப்பட்ட எழுத்து சில எழுத்துக்கள் இந்த காலத்திலும் கிடைக்கிறது மூணாயிரம் வருடத்துக்கு முந்தைய எழுத்துக்கள் என்று சொல்கிறார்கள் ஐயாயிரம் வருடத்துக்கு முந்தைய எழுத்துக்கள் என்று சொல்கிறார்கள் ஹராப்பாவிலே கிடைத்த எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது அதுபோன்று இவர்களுடைய மனதிலே பதிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் இவருடைய வாழ்க்கைக்கு பலன் தருவதாக என்றென்றும் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை இந்த பேச்சுக்கள் இங்கே கேசட்டுகளில் பதிந்திருக்கிறார்கள் அவசியம் இதை வாங்கி மீண்டும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள் மூட நம்பிக்கை பற்றி ஒரு குழந்தை பேசியது உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது இந்த குழந்தை அந்த குழந்தை பேசும்பொழுது சொன்னது நமக்கு குழந்தை கொடுப்பவன் ஆண்டவன் இல்லையா அவன் இஷ்டப்பட்டால் தானே குழந்தை கிடைக்கும் அவனுடைய இஷ்டத்துக்கு அப்பாற்பட்டு குழந்தை எங்கிருந்து கிடைக்க முடியும் என்று அந்த குழந்தை கேட்டதை நாளைக்கு அந்த குழந்தை ஒரு குழந்தைக்கு தாயாகும் பொழுது இதை சிந்திக்கும் அல்லவா இது இந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த குழந்தை சார்ந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும் எனவே இது பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹனுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று அந்த குழந்தை சொன்னது அது எனக்கு திரும்ப ஞாபகத்திற்கு வருகிறது குரானில் அல்லாஹுத்தால திரும்ப திரும்ப சொல்லுகிறான் யஷாவு என்று சொன்னால் அவன் நாடியபடி அவன் நாடியபடி யஷாவு என்ற வார்த்தை மட்டும் குரானிலே நூத்தி பதினாறு இடத்திலே வந்திருக்கிறது அவன் நாடியபடி நடக்கிறது உலகத்திலே யாரும் நாடியபடி எந்த காரியம் நடப்பதில்லை நான் சொல்லுவேன் மூக்கிலே வருகிற சளியாகட்டும் அல்லது மனிதனுக்கு வருகிற மலமாகட்டும் ஜலமாகட்டும் நித்திரையாகட்டும் முத்திரையாகட்டும் எதுவானாலும் சரி அல்லாஹனுடைய நாட்டப்படி நடக்குமே தவிர இந்த உலகத்திலே யாருடைய நாட்டப்படி ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் எனவேதான் திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா குரானை கூறுகிறான் அவன் யாருக்கு நாடுகிறான் ஆண் குழந்தையை தருகிறான் யாருக்கு நாடுகிறானோ பெண் குழந்தையை தருகிறான் அதுவும் தருகிறான் என்ற வார்த்தை இல்லை அன்பளிப்பாக தருகிறான் அவன் நாடியபடி தருகிறான் யாரை நாடுகிறான் அவர்களை அல்லாஹ் மலடுகளாக ஆக்கி விடுகிறான் அல்லாஹ் மலடாக்கியவர்களை குழந்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குகிற திறன் இந்த உலகத்திலே யாருக்குமே இருந்ததில்லை அவன் நாடியபடி நான் அடிக்கடி சொல்லுவது அவனுடைய நாட்டத்தினுடைய பிரதிபலிப்புத்தான் இந்த உலகமே இந்த உலகத்தினுடைய காட்சிகள் அத்தனையுமே அவனுடைய நாட்டத்தினுடைய பிரதிபலிப்புத்தான் இந்த உலகத்தினுடைய காலத்திலே காலத்தினுடைய போக்கிலே காணுகிற கோலங்கள் அத்தனையுமே அல்லாஹனுடைய நாட்டப்படிதான் நான் இந்த ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவதுண்டு மணக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அதை மறக்க முடியாத காரணத்தினாலே நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு மணக்கிற பொருளை அல்லாஹால உற்பத்தி செய்கிறானே பூமியிலிருந்து ரோஜா மலர் மணக்கிறது மல்லிகை மணக்கிறது இவைகளுக்கெல்லாம் மனம் கொடுப்பது அல்ல சரி மலர் மணக்கிறது என்று சொன்னால் அது நியாயம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் எஹலுக்குமாயேஷா அவன் எதை நாடுகிறானோ எப்படி நாடுகிறானோ அப்படி படைப்பேன் என்று தன்னுடைய வலிமையையும் வல்லமையும் காட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹுத்தாலா மலரை மட்டும் மணக்கவில்லை மணக்க வைக்கவில்லை மலரை மட்டும் மணக்க வைக்கவில்லை காயையும் மணக்க வைக்கிறான் காயை மட்டும் மணக்க வைப்பதில்லை வேரையும் மணக்க வைக்கிறான் இலையையும் மணக்க வைக்கிறான் தாய்மார்களை கொஞ்சம் சிந்தியுங்கள் அல்லாஹுவை பற்றி ஏன் அல்லாஹுவை நாம் மறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே இப்படியே இருந்து கொண்டு இருக்க முடியுமா ஒரு நேரம் வரும் அல்லவா அந்த நேரத்திலே நம்மை நாலு பேர் கடுவி குளிப்பாட்டி தூக்கிக் கொண்டு போவார்களே அந்த நேரம் எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அல்லா தள்ளி போடட்டும் நானும் செய்கிறேன் ஆனால் நண்பர்களே தாய்மார்களே இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் போய் தீர வேண்டுமே அதை நினைத்து அதை ஞாபகத்திலே கொண்டு வருவதற்காக அல்லாஹனுடைய வல்லமையை வலிமையை நம்முடைய கவனத்திலே கொண்டு வருவோமையானால் பிறகு வாழ்க்கை சுலபமாக ஆகிவிடும் அதற்கு முன்னுதாரணமாகத்தான் இதை நான் உங்களுக்கு முன்னே சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அல்லாஹ் மலரை மணக்க வைத்திருக்கிறான் அல்லாஹ் நாடினால் எத்தனையோ இலைகள் வேப்பிலை கசக்கும் என்பது யாருக்கு தெரியாது ஆனால் உணவுக்கு போடுவது கருவேப்பிலை கசக்கிற வேப்பிலையும் அல்லாதான் படைக்கிறான் கருவேப்பிலையும் அல்லாதான் படைக்கிறான் அது கசக்கிறது அதனுடைய நாற்றம் கூட கசக்கும் வேப்பையிலையினுடைய நாற்றம் கூட கசக்கும் ஆனால் அதே அல்ல அதிலே கரு என்ற வார்த்தையை சேர்த்த பிறகு அது ஒரு வேப்பிலை தான் கருவேப்பிலை மணக்கிறது ஏலக்காய் மணக்கிறது வெட்டி வேர் மணக்கிறது கருவப்பட்டை மணக்கிறது எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் மணக்க செய்வான் எனவே அல்லாஹனுடைய நாட்டப்படி நடப்பதற்குத்தான் நாம் இருக்கிறோமே தவிர அல்லாஹனுடைய நாட்டத்திற்கு முரணாக நடந்தால் வாழ்க்கையே கசந்து போய்விடும் எனவே உலகத்திலே வாழுகிற அத்தனை பேருக்கும் தேவையான ஒன்றே ஒன்று அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை ஆக்க வேண்டும் இதற்கு மாறாக வாழ்ந்து வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை வெற்றி பெறப் போவதாகவும் சரித்திரமில்லை அல்லாஹவருடைய உத்தரவுகளுக்கு மாறாக நடந்து மகிழ்வடைந்ததாகவும் வரலாறு இல்லை மகிழ்வடைவது போன்று தெரியலாமே தவிர உண்மையான மகிழ்வு அல்லாஹருடைய ஆணைக்கு அடிபடுவதிலே தான் இருக்கிறது உண்மையான சந்தோஷம் அல்லாஹுடைய ஆணைக்கு அணிவு அடிபடுகிறதேதான் இருக்கிறது உண்மையான இன்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் எந்த வாழ்க்கை கொண்டு வந்தார்களோ அந்த வாழ்க்கை பின்பற்றி நடப்பதில் தான் இருக்கிறது எனவே இந்த நல்ல மதரசா நல்ல நேரம் இவைகளை பயன்படுத்தி இந்த பகுதியில் உள்ளவர்கள் மிக பெரும் பேறுகளை பெறுவதற்கு உரித்தானவர்களாக ஆக வேண்டும் குழந்தைகளை பழக்குவது இருக்கிறதே மார்க்கத்திலே மிக முக்கியமான அம்சம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது வயது ஐம்பதுக்கு மேலாகிவிட்டால் கூட குழந்தையில என்ன பழக்கப்படுகிறதோ நான் ஆரம்பத்திலே சொன்னது போல கண்ணக்ஷுமில் ஹஜர் கல்லிலே பொறிக்கப்பட்ட எழுத்து சின்ன குழந்தையா இருக்கும்போது வீட்டுல எத்தனையோ சொல்லுவாங்க சரி அதுல ஒண்ணு ராத்திரிக்கு படுக்கும் போது படுக்கையில ஒண்ணுக்கு இருந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அடே ஒண்ணுக்கு இருந்துட்டியா இப்பவும் பெண்கள் கேட்கிற பழக்கம் இங்கேயும் இருக்கும் குழந்தை படுக்கும்போது ஒண்ணுக்கு இருந்துட்டியான்னு கேட்போம் படுத்த ஒண்ணுக்கு இருந்துட்டு தான் கடைசியா செய்யற வேலை ஒண்ணுக்கு இருந்துட்டு படுக்கிறதா இருக்கும் இதே போல எங்க ஊர்ல சொல்ற பழக்கம் படுக்கும்போது தண்ணியும் குடிச்சுட்டு படுக்கிறது இது பழக்கம் அப்படி தண்ணி குடிக்காம படுத்துட்டால் என்ன ஆகுமா நம்ம தூங்கும் போது நம்ம ரூ தண்ணி தேடி போகுமா எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பானைக்குள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம ரூஹு இறங்குமா அப்படி இறங்கும் போது யாராவது பானையை மூடிட்டா பிறகு ரூஹு திரும்ப வரா ரூஹு பானைக்குள்ள இறங்கி இருக்கும்போது யாராவது வந்தாங்க பனை மூடிட்டாங்க திருவுருவே வராது மௌத்தா போயிடும் ஆகையினாலே தாகத்தோடு படுக்க கூடாது தாகம் இல்லாட்டாலும் படுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் பீஷாப் வராட்டாலும் படுக்கும்போது போய் முக்கி முக்கி பீஷாப் இருந்துட்டு வரணும் இது அந்த காலத்துல பழக்கினாங்க எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு இன்னைக்கு படுக்கும்போது பீஷாப் போயிட்டு தான் படுக்கிறேன் இன்னைக்கு படுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கிறேன் நானே சொல்லுகிறேன் என்னை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அது பதிந்து போய்விட்டது சோதர்களே எப்படி இச்சையான செயல்கள் இருக்கிறதோ அதே போல அனிச்சையான செயல் அதாவது நம்முடைய இஷ்டத்துக்கு அப்பாற்பட்ட சில செயல் படுக்கும் போது தண்ணீர் குடிக்காமல் படுத்தால் அது தாயம் எடுத்துக்கொண்டே இருக்கிற மாதிரி ஏனென்றால் அப்படி பழக்கி விட்டார்கள் நான் கேட்கிறேன் தாய்மார்களே நம்முடைய குழந்தைகளை ஒண்ணுக்கு இருந்துட்டு படுன்னு சொல்லி பழக்கணுமே ஒது செய்துட்டு படு இது சுண்ணத்தன்று பழக்கினோமா அப்படி மூதாதையர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எங்களை பழக்கி இருந்தால் அதை செய்திருப்போம் அல்லவா ஏன் பழக்கவில்லை ஒண்ணுக்கு இருப்பதை பழக்கியவர்கள் ஏன் ஒது செய்ய வேண்டும் என்பதை பழக்கவில்லை தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை பழக்கியவர்கள் தண்ணீர் குடிக்கும் போது என்னென்ன சுண்ணத்துக்கள் இருக்கின்றனவோ அந்த சுண்ணத்துக்களை செய்ய வேண்டும் என்று ஏன் பழக்கவில்லை சரி போனது போகட்டும் தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே சகோதரர்களே இன்றிலிருந்து நாம் முடிவு செய்வோமையானால் நம்முடைய குழந்தைகளை எப்படி பழக்குகிறோமோ அப்படி அவர்கள் பழகுவார்கள் எதை அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கிறோமோ அவர்கள் பதிய வைத்துக் கொள்வார்கள் எனவே இதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில இதை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மதரசாவையும் இந்த மதரசாவை நிர்வகித்து வருகிறவர்களையும் இதில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா நன்மைகளையும் வாரி வழங்க வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் வாகிருதாவான நான் சந்தை